ोद्भक्तजनार्ति यन्तु सपेतास्तमनं निलग्धं लक्ष्मीकसं चेत्याश्रितसन्त्रा भावान् सीतया देव्या परम पितामहस्यापि पितामहस्य प्राजेतदादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुमोगतस्तैतराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकिसन् मानुजस्य चरणौ चरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां ददाविधि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शनगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशठादिसम्यविराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्वगाद्यजलजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदमतं च देशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरी नारायणं योगिनम् वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाक्रियं नारायणाद्यसूर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथविद्याकरमाश्रयामः श्रीमते श्रीलक्ष्मीन्द्रसम्मदिवपादुका सेवकश्रीवंशगोपश्री नारायणजि श्रीवंशगोपश्रीरङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यविदा शाखां वन्दे वाल्मीकोकिलम् वाल्मीकियान मुनिسمัสసక ప్రదావ నజారణః సుమన్ రామకథానా సంకోయయాది బరాంగ దిన్ యత్వేతం సతం రామచరితా అమృత సాక్రం అదుత్తస్తం మునిం వందే ప్రాజేడంగలమడం గోస్పదిగద వారాగం యది ఏకతార్థం రామాయణ మహామాలారతం వందే నిరాత్మజం అజ్ఞానానందనం వీరం జాణకీశో శ్రీశంకరాంతారం వందే లంకా భయంకరం मनोजवं मारुततुल्यवेगं बुधेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूसमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोश्शैलं जलीलं यशोकवन्यं जनकात्मजायाः आदाय तेनैव तदाहलङ्कां नमामिदं प्राञ्जल्याञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनात्रिकमनीयविग्रहं पारिजातरुमूलवासिनं भावयाय पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं बाष्ट्वारि परिपूर्णलोचनं मारुतिन्नवतराक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसुजाते दशरथात्मजे वेदः प्राचेतदादादि साक्षात् रामायणात्मनः तदुगतसमासदन्तियोगं सममधुरो गुणदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशरश्रवदं निजामयध्वं क्षीरागवम् आत्मजमप्रमेयं सीतापतिं रत्नदीपम् अजानुभावमरविन्दतलायताक्षं रामं निजाचर ஹரிவே மகாமண்டபே மத்தியே புஷ்பவாதனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாஜயதி பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிபியாபரம் வியாக்கியானந்தம் பரதாதிபிஹி பரபரம் ராமம் பஜே சீதாலக்ஷ்மண பரதசத்ருப்ன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர விபீஷணன் ச சமுத்திரராஜன் சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ணுறதுக்கு சொன்னான் இப்போ யாரிடத்துல சரணாகதி பண்ணுறதுனா யாரிடத்துல சரணாகதி பண்ணு தெரிஞ்சு பண்ணணும் அவன் க தனக்கு சரணாகதி பலம் கொடுத்து அப்படின்னு சொல்லவே எல்லாருக்கும் சரணாகதி பலம் கொடுத்துரும் அப்படின்னு நினச்சிட்டு சக்தால் சக்தால் இடத்துல அசக்தால் பண்ணணும் அசக்தால் இடத்துல சக்தால் பண்ணக்கூடாது இன்னொன்று கார்பண்ணியம் இல்லாதவா சரணாகதி பண்ணக்கூடாது பக்தியோகம் பக்தியோகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சக்தி இருக்கிறவா பிரபத்தியை அனுஷ்டிக்கக்கூடாது அப்போது பிரபத்தி பண்ணுறதுக்கு யோக்கியதையே பக்தியோகம் இல்லைன்னு ஆனால் அதை அநாத ஸ்கூலில் போய் சேர்க்கணுன்னா அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்லணும் அப்பா அம்மா இருந்தால் அங்கே சேர முடியாது இதனால் அப்படி இருக்கிறதுனால அங்கே அந்த இடத்துல பிரபுத்தியோட லட்சணம் அவனுக்கு பாவம் சீக்கிரம் சமுத்திரத்தை கிடக்கணும் அங்கே போனோம் சீத்தையோட சேர்த்து வச்சுள்ள பெருமாள்ன்றத ஆசையில் அவன் என்ன பண்ணிவிட்டான் நம்ம விஷயத்தில் சரணாகதி பழிச்சுது பெருமாள் பண்ணாலும் பழிச்சிடும்னு சொல்லி அவன் சொன்னான் அப்போது பெருமாள் அவன் சொல்கிறத கேட்டு சரி அவன் என்ன தான் உபபிரமணம் பண்ணும்போது எந்த இடத்துல சரணாகதி போய் காட்டணும் பெருமாள் என்ன பண்ண அதை சரணாகதியாக பண்ணாமல் தர்பசேனாக எழுந்திருந்தார் அவன் திரும்பி வரவே இல்லை வராத பொழுது அவன் சொன்னான் அப்புறம் பெருமாள் அவன் சாபமானை சௌமித்திரேன்னு சொன்னார் அப்புறம் அங்கே கடக்கிறதுக்காக வழியை பார்த்தார் அதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணான் சுகன்ற ராட்சசனை அங்கேருந்து அனுப்பிச்சிருந்தான் அவன் அவன் வந்திருந்தான் அவனை பிடிச்சி வச்சுட்டா இவா தூதுவனை திருப்பி அனுப்பலை அவன் சாரனாக வந்தான் ஆக்சுவலாக ஒற்றனாக வந்தான் அவனை பிடிச்சி வச்சிருந்தா இவர் மறுபடி லங்கைக்கு போனா விட்டு தான் அவனை விட போகிறான் அதனால் அதுக்கப்புறம் அவன் சமுத்திரராஜனே என்ன பண்ணுறான் இவன் நலனுடைய நலன் இவன் இவன் சமுத்திரத்தை கட்டுறதுக்கூடிய விஸ்வகர்மாவுடைய பிள்ளை இவன் இவனை கொண்டு சேது கட்டலாம் அப்படின்னு அவன் சொன்னான் அயம் சௌமிய நலோ நாமா தனுஜோ விஸ்வகர்மனஹா பித்ரா தத்தவர ஸ்ரீமான் பிரதிமோ விஸ்வகர்மனஹா வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்லுவா பொதுவாக லோகத்தில் ரெண்டு ஜென்ரேஷன் மூணு ஜென்ரேஷன் தொடர்றதுன்றது இருக்கவே இருக்காது நார்மலாக மேக்ஸிமம் ரெண்டு தான் எதுலேயே ஷா பரம்பரையில் வெறும் ரேராக தான் அந்த சாஸ்திரம் பரம்பரை அப்படியே தொடரும்னு சொல்லுவாள் அதான் அப்போ லோகத்திலே வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்லுவாள் சொல்கிற வழக்கம் இருக்குது பாருங்க அது மாதிரியாக தான் அந்த நல்ல வித்வத் சந்ததி அனுஷ்டாதாவுடைய சந்ததி வளர்கிறதுன்றது கஷ்டம் அதனால் இதுவும் ஒரு காரணம் பல குழந்தைகளை பெற்றுக்கோன்னு சொன்னான் ஏன்னா ஒத்தனாவது அந்த சந்ததியில் ஒத்தனாவது வித்வான் ஆடுவான் ஒத்தனாவது அத்தின சம்பளம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான புத்தி இது இருக்காது அதனால் ஏஷ்டவியாக பகவத் புத்திராக ஒத்தனாவது மகா ஒத்தனாவது கயைக்கு போய் சாத்தம் பண்ணுவான் இதெல்லாம் நினச்சிட்டு அவள் சொன்னான் அதனால் அதனால் ஆனால் இவன் அப்படி இல்லை பிரதிமகா விஸ்வகர்மனா விஸ்வகர்மாவுடைய பிள்ளையாக இருந்தும் விஸ்வகர்மாவை போலேயே கெட்டிக்காரன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இவன் அவ்வளோ நன்னாக பண்ணுவான் அப்படின்னு சொன்னான் அப்புறம் அவன் நலசேதுவை நிர்மாணம் பண்ணான் அச்சிந்தியம் அத்புதம் ரோமகர்ஷணம் அவன் அந்த பிரிட்ஜை கட்டுறதை பார்த்துட்டு அவன் கட்டுற வேகத்தையும் அவனுடைய புத்திசாலித்தனத்தையும் பார்த்து ரோமகிருஷ்ணமாக இருந்தது அங்கே இருந்தவாளுக்கு வானராளுக்குலாம் ரோமகிருஷ்ணம் வந்தது ததுசுகு சர்வபூதானி அங்கே இருக்கிறவாள்லாம் அதை அந்த அப்புறம் போய் சேர்றதுலாம் இருக்கணும் இவன் இவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பார்க்குறதுல சந்தோஷம் அவளுக்கு ஆகையினாலே ததுசுகு சர்வபூதானி சாகரே சேது பந்தனம் அப்புறம் எல்லாரும் அந்த இடத்துல அண்ணன்ட்ட போயிட்டேன் நான் வேகமாக தான் சொல்லி ஆகணும் இன்றைக்கி அதனால் அண்ணன்ட்ட போய் சேர்ந்தா அப்போது அங்கே போனா விட்டு இந்த ஒற்றன் வந்தானே அவனை இப்போ விடுவிக்கிறா போ நீ ராம இடத்துல போ நாங்கள் வந்துட்டோம் அவன் என்னன்னா ஒரே ஒரு குரங்கு மட்டும் வந்துட்டான் மற்றவாள்லாம் எப்படி வருவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் அவன் இப்போ போ சொல்லு நாங்கள் எல்லாரும் இந்த கதைக்கு வந்துட்டோம் வந்து சேர்ந்துட்டா சேனகாரா வந்து சேர்ந்துட்டான்னு போய் சொல்லுன்னு சொல்கிறான் அங்கே போனேன் அவன் சொல்கிறான் ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேகிதா முதல்ல சொல்கிறான் நீ ஏற்கனவே ராஜா கிடையாது அப்படிங்கிறான் இப்போது இப்போ இந்த கவர்னர் மாளிகையை காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னாள் அவள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா காலி பண்ணுங்கோ பிரசிடென்ட்டு அந்த அவளுக்கு இருக்கிற இடத்தெல்லாம் காலி பண்ணுவாள் நீ ஏற்கனவே இப்போ வாடகைக்கு நீ போகணுன்றான் அவன் வாடகைக்கு வீட்டை பாரு முடிஞ்சு போச்சு உன்னுடைய இது ஏற்கனவே இந்த ஸ்தானத்துக்கு ஒத்தனா அந்த பக்கத்தில் அபிஷேகம் பண்ணியாச்சு அப்படிங்கிறான் அதனால் நீ ராஜாவே இல்லைன்னு அவன் அந்தளவுக்கு தைரியம் அவளுக்கு இருக்குது அந்த பக்கம் அபிஷேகம் பண்ணிட்டான் விபீஷணன் ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேகிதா லங்கா ராஜ்யத்துக்கு டிஎன் சேஷன் இருக்கும்போதே இன்னொருத்தரை கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் உட்காந்துச்சான் ஆஃபீஸுக்கு வரான் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு ரூம் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குன்னு நம்ம உடனே போனால் அந்த ஃபோனை பிடுங்கி எடுத்து போட்டு டிஎன் சேஷன் என்னென்ன பண்ணான் அப்படின்னு சொல்கிற ரீதியில் அது எப்படி என்ன கேட்காத நீ எப்படி பண்ணுவே அப்படின்னு சொன்னானே ஏற்கனவே இன்னொருத்தர் எலெக்ஷன் கமிஷன் இருக்காருன்னு சொன்னபோதே அவனுக்கு அவ்வளோ கோபம் வருதுன்னா நீ வாடகைக்கு வீட்டை பார்த்துக்கணும் ஏற்கனவே நீ ராஜா இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும் மனசில் அவ்வளவு சமமாச்சு அதனால் ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேகிச்சதா சகுத்வா சாகரே சேத்தும் தாண்ட முடியாதுன்னு சொல்லி சேத்து கட்டுட்டா அப்படின்னு சொல்லலாம் சேர்த்துக்கிட்டா எங்கேயாவது சமுத்திரத்தில் கட்ட முடியுமா இவ்வளோ சீக்கிரமாக சேது கட்டிட்டா கோடிக்கணக்கான முதலிகள் வந்து சேர்ந்துட்டா ஆகினாலே சகுத்வா சாகரே சேதும் தீத்வாச்ச லவனோததியும் ஏஷ ரக்ஷாம் தினித்தூய தன்வி திஷ்டதி ராகவஹா அது மாத்திரம் இல்லை ஏற்கனவே வந்துட்டவன் சீதையை பார்த்துட்டு போகாமல் எதுக்கு இந்த பலாபலத்தை பார்த்துட்டு அனுமார் போனார்னு சொன்னால் திருப்பி வந்த உடனே எந்த சேனையை எங்கே நிறுத்தணும் அந்த கரையிலேயே பிளான் போட்டுன்னு வந்துட்டா கரெக்டாக இப்போ வடக்கு கோபுரத்து பக்கம் யார் இருக்கணும் இங்கே எவ்வளோ சேனை நிற்கணும் அங்கே எவ்வளோ சேனை நிற்கணும் நாலு படத்தையும் கோபுரத்து பக்கத்தில் எவ்வளவு சேனை நிற்கணுன்றதெல்லாம் பிளான் பண்ணிட்டா நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம நகரத்துக்குள்ளே அவள் ரெடியாக இருக்கா யுத்தத்துக்கு தன்வியாக நிற்கிறான் அப்படின்னு அவன் சொல்கிறான் த தன்வி திஷ்டதி ராகவா அதுக்கப்புறம் ராமலக்ஷ்மண குப்தாசா சுக்ரீவேனச்ச வாகினி பபூவ துர்தர்சரா சேந்திரானாபி சுராசுரைஹி நீ உனக்கு எல்லா தேவதைகளும் இங்கே வந்து இறங்கி உனக்கு உபகாரம் பண்ணால் கூட இந்த ராமசேனையை ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ கூட சொல்கிறேன் நீ திருப்பி கொடுத்துரு பிரதீயதாம் தாசரதாயம் எதிரின்னு அவன் சொன்னானே அது மாதிரி இப்போ கூட உனக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கூட நீ திருப்பி கொடுத்துரு சீத்தையை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான் அவன் எனக்கு கேட்குறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போது ஒத்துண்டா சரி இவ்வளோ பேர் வந்துட்டுருக்காளே அப்படின்னு கோபுரங்கள் மதில் சுவர் மொத்தம் குரங்கால கட்டப்பட்டதுன்ற மாதிரி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு தடவை அகோபிலம் போனால் ஒரு மரத்தில் ஒரு நூற்றம்பது இரநூறு குரங்கு இருந்தது இது மரமே இலைக்கு இலைக்கு பதில் மரம்ன்ற குரங்கு அப்படின்ற மாதிரி இருந்தது அதை பார்த்தபோது நான் இதுதான் நினச்சினேன் நம்ம மதில் சுவரெல்லாம் கல்லால் கட்டப்பட்டதுன்னு நினச்சிட்டு இருக்குவேன் பார்த்தா இது கல்லால் கட்டப்பட்டதா குரங்குகளால் கட்டப்பட்டதான்ற அளவுக்கு நிறைஞ்சிருக்கு எங்கே பார்த்தாலும் வானர முதலிகள் இருந்துருக்கா அப்படின்னு சொன்னால் அவன் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறான் மொட்டை மாடிக்கு வரான் இவன் சொல்கிறத பார்க்கறதுக்காக அவன் மொட்டை மாடிக்கு வரான் அப்போது சுக்ரீவனும் ராமனும் அங்கே பக்கத்தில் ஒரு மலை மேலே இருக்கா இங்கேருந்து பார்த்துட்டு இவன் என்ன பண்ணான் அவனை பார்த்த உடனே இவன் எகிரிட்டான் போய் அவன் கிரீடத்தை தள்ளுறான் அங்கே அவள் ரெண்டு பேருக்கும் குத்து சண்டை நடக்கிறது அப்புறம் ஓடி வரான் அங்கேருந்து அங்கேருந்து வந்தால் அவர்கிட்ட சொல்கிற பெருமாள் தொய் கிஞ்சித்து சமாபண்ணே கிங்காரியம் சீதையாமமா உன்னை வந்து ஏதாவது ஒன்று உனக்கு ஏதாவது இருந்தால் சீதையால் என்னடா ஆகணும் எனக்கு இது மாதிரி அவசரப்பட்டு காரியம் படாதே அப்படின்னு சொல்கிற அப்பவும் பெருமாளுக்கு அங்கதனை தூது விடுறா அங்கதனை தூது விட்டு போகிறான் அவன் நாலு பேர் அங்கதனை அங்கதன் போனான் இது மாதிரி இப்போ கூட சீதையை திருப்பி கொடுத்துட்டா நாங்கள் திரும்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொன்னால் அப்புறம் ஏ அவனை அங்கதனை நாலு பேராக போ பிடிச்சி கட்டுங்கடா அப்படின்னா அவன் அதை நாலு பேரையும் தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டான் எப்படி போனா போயிட்டு எப்படி உதறினானா துணியை உதறா பாருங்கோ அது மாதிரி அவன் ரெண்டு பேரையும் உதறிட்டு அங்கே தான் அங்கேருந்து வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் சுக்ரீவன் வந்து எல்லையில் வந்து சேர்ந்தான் இந்திரஜித்து அப்புறம் நாகபாஷத்தால் இது யுத்தம் ஆரம்பிக்கிறது நாகபாஷத்தால் கட்டினா கருட பகவான் வந்து விடுவித்த அப்புறம் தூம்ராட்ச வதம் நடக்கிறது வஜ்ரதம்ஷனுடைய வதம் நடக்கிறது அகம்பனன் வதம் நடக்கிறது பிரகஸ்தன் வதம் நடக்கிறது இவெல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தன் நடந்த உடனே அவன் மனசு மாறி இருக்கலாம் தூம்ராட்சன் வஜ்ரஹஸ்தன் அகம்பனன் பிரகஸ்தன் இவா கொலை பண்ணுறா அப்புறம் இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் சண்டை நடக்கிறது அப்புறம் அனுமான் இந்திரஜித்து அவன் கட்டி போடுறான் அனுமார் அவனை அசக்க முடியாத லக்ஷ்மணனை சாதாரணமாக தூக்கிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் ராவணன் எழுந்திருந்து சண்டைக்கு வரான் ராவணனை இதில் தோளில் தூக்கிக்கிறார் திருவடி தோளில் தூக்கிக்கிறார் அது எப்படின்னா விஷ்ணு யதா கருத்மந்தம் பலவந்தம் சமாயுதா ஆருரோக மகாவீரா பலவந்தம் மகாகவிஹி கருடாருடனாக விஷ்ணு இருக்கும்படியாக இருக்கிற மாதிரியாக அனுமார் மேலே ராமன் எழுந்தருளிருந்தான் ராட்சசேந்திரோ மகாகவிம் ஆஜகான சரைஹி தீக்ஷ்ணைஹி காலானல சிவோமைஹி அப்போது அப்போ என்ன பண்ணால் சண்டை போட வரும்போது முதல் நாள் யுத்தம் பெருமாளுக்கும் ராவனுக்கும் நடக்கிறது இந்த யுத்த காண்டத்தில் நிறைய ஆயுதம் அதெல்லாம் பற்றி இருந்தால் கூட அங்கங்கே ஒரு சில பதப்பிரயோகம் பண்ணுறேன் வால்மீகி ராமாயணத்தில் இப்போ நீங்கள் கோபம்ன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவாக படிக்கும்போது கூட கோப சப்தத்தை இப்போயாவது நமக்கு வசதி இருக்குது கோபஹான்னு இந்த இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்தில் கோபஹான்றதை நாம் சர்ச் பண்ணால் எங்கெங்கே வருதுன்னு தெரியும் அது மாதிரியாக அதை சர்ச் பண்ணி அந்த ஸ்லோகத்தெலாம் ஒன்று கூட்டுங்கோ ஒரு புஸ்தகம் எழுதிவிடலாம் அது மாதிரியாக எதுக்கு சொல்கிறேன்னா கோப சப்தத்தை பார்த்தா பெருமாளுங்கெல்லாம் எங்கெல்லாம் கோபப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தா கோபமே வராது ராமனுக்கு அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்க அதுக்கப்புறம் ஜாபாலி நாஸ்திக்கும் பேசினார் அப்போ வரும்போது பெருமாளுக்கு கோபம் வந்தது பெருமாளுக்கு ராமனுக்கு கோபத்தை கலப்பணம்னு சொன்னால் யாராவது வேதம் பொய் சாஸ்திரம் பொய்ன்னு சொல்லணும் அவன் எதிரோ சொன்னால் கோபம் வரும் ஏன்னா அவகிட்ட கூட வா நாம் வேதம் பொய் இல்லைன்னு நாம் ஒருத்தரோட ஒருத்தர் வாதம் பண்ணலான்னு சொல்லுவான் ராமனுக்கு கோபம் வரணும்னா வேதம் பொய் தெய்வம் இல்லை இப்படி நாஸ்திகிவாதம் பேசினா கோபம் வரும் அதுக்கப்புறம் கோபஸ்ய கோபம் ஆகார எது தீவிரம் ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுறான்னா இல்லாத கோபத்தை இருக்கா மாதிரி காமிச்சுப்பான் ராமன் இங்கே கோபஸ்ய வசமே இவான்னு கோபத்துக்கு தானே எழுதி கொடுத்துட்டான் ராமன் சொல்கிறேன் அப்போ பாகவதாபிச்சாரம் இப்போது அனுமார் மேலே அவன் அடிக்கிறான் யார் அடிக்கிறான் பெருமாள் அடிக்கலை அனுமார் அடிக்கிறான் அவன் அனுமார் மேலே அவனுக்கு எப்பயுமே இன்னொன்று அவன் மனசில் பயம் என்னன்னா நந்தியினுடைய சாபம் இருக்குது அவனுக்கு அதனால் அனுமார கண்டா அவனுக்கு பிடிக்காது இப்போது ராமனிடத்தில் தானே அவன் சண்டை போடணும் ராமனை ஏழனை இருக்க அனுமார் மேலே அடிக்கிறான் அவன் அப்போ இவருக்கு கோபஸ்ய வசமே இவான்னு சொன்னேன் கோபத்துடைய வசத்துக்கு இதுலேருந்து என்ன தெரியுது இப்படி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பார்த்தா கூட பாகவதாபுஜாரம் ரொம்ப கொடூரமானது என்பதை காட்டுறதுக்காக கோபமே வராது நாஸ்திகவாதம்னா கொஞ்சம் ராமனுக்கு கோபம் வரும் இல்லைன்னா ஒரு சில இடங்களில் கோபம் இருக்கா மாதிரி காமிச்சிப்பான் கோபத்துக்கே தன்னை எழுதி கொடுத்துடுவான் எங்கே பாகவதாபிஜார விஷயம் வரும்போது பெருமாள் கோபத்திடத்தை தன்னை ஒப்படைச்சிடுவான் அப்படின்னு வால்மீகி சாகிற அதற்கப்புறம் பெருமாள் முதல் போரில் அவனுடைய தேர் அடித்தார் சக்கரம் குதிரை கொடி கொடை எல்லாத்தையும் உழுந்து அவன் கீழே நிற்கிறான் எல்லாம் போயிடுது அவனுக்கு கீழே நிற்கிறான் யஹா வஜ்ரபாதா சனி சன்னி பாதாது நசுக்ஷுபே நாபி சஜாலராஜா சராமசாபா சராமச்சாபா விகதோ புருஷார்த்தா சஜால சாபஞ்ச முமோச வீரஹா இந்திரங்கிட்ட சண்டை போடும்போது வஜ்ராயுதத்தை கண்டு பயப்படாமல் சலிக்காமல் இருக்கக்கூடிய ஒருவன் இன்னைக்கு ராமபானத்தில் யா வஜ்ர பாதா பாதாசனினி பாதாது வஜ்ரத்தினுடைய ஒரு இடி விழுந்தா மாதிரியாக இருக்கக்கூடிய அடியை பற்றி அவன் யோசிக்கவே யோசிக்காமல் இருக்கக்கூடியவன் ச ராம சாபா அபிகதோ புருஷார்த்தா ரொம்ப அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல இப்படி ஒருத்த நம்ம அடிக்கிறானா அப்படின்றத ஏற்றுக்கொள்ளவே முடியல சச்சால சாபம் ச முமோஜ அவன் கையை விட்டு வில்லு தானாக கீழே விழுந்துத்து சச்சால சா சச்சால சாபம் ச முமோஜ வீரஹா அப்புறம் பிரதர் அர்த்தச்சந்திர பானம் கடைசியாக அர்த்த கீழே நினைக்கிறான் கிரீடம் மட்டும் இருக்குது அர்த்தச்சந்திர பானம்னு ஒன்று அந்த பானத்தால் அவன் கிரீடத்தை மட்டும் கீழே தள்ளுற கிரீடத்தை கீழே தள்ளின உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கப்படுறான் தலையை கீழே குனிஞ்சு பார்க்குறான் கீழே பூமியை முதல் முதல் பார்க்குறான் அவன் பூமியை வெக்கத்தால் ராமனை நேரம் பார்க்க முடியல அவனால் முதல் முதல் பூமியை பார்க்குறான் அவன் வெக்கத்தால் பூமியை பார்க்குறான் அதனால அப்போ பெருமாள் சொல்கிறேன் அப்போ இப்போ அடிச்சுடலான்னா அடிச்சுடலாம் இப்போ கூட பெருமாள் என்னன்னா அவனுக்கு மனசு மாறுவான் அப்படின்னு பார்க்கறதுக்காக கச்சானுஜானாமி ரணார்த்தி தஸ்வம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிதியாகிரதீச்சதன்வி ததாபலம் திரக்ஷசிமே ரசஸ்தா தமிழில் இன்று போய் நாளை வான்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறான் இன்று போய் நாளை வான்னு அவன் சொல்லலை நீ எப்போ வேணா வா பத்து நாள் கூட இங்கே தங்கியிருக்கேன்னு அர்த்தம் ஏன்னா அங்கே ஸ்லோகத்தில் அப்படி இல்லை கச்சா அனுஜானாமி ரணார்த்திதஸ்துவம் பிரவிஷ்ய ஆற்றுக்கு போ நீ போ ரெஸ்ட் எடுத்துக்கோ இப்போ எல்லாம் போயிடுது தேர் போயிடுது குதிரை போயிடுது சாரதி போயிட்டா ஆயுதங்கள் எல்லாம் போயிடுது மறுபடியும் ஒன்றை எக்யூப் பண்ணிக்கோ பரவாயில்ல ஆஸ்வா அப்படின்னா அந்த நாய்க்குள்ளேயாவது மனசு மாறுமா அப்படின்றதுக்காக ஆஸ்வாசிய நிர்யாகி ரதீச்ச தன்வி மறுபடி வில்லை எடுத்துக்கோ ரசத்தை சரி பண்ணிக்கோ மறுபடி வா ஆஸ்வாச நிதியாகி ரெஸ்ட் எடுத்துன்னு நிதானமாக வா ரெஸ்ட் எடுத்துன்னு நாளைக்கு வான்னு சொல்லலை பெருமாள் அப்போ நீ என்னைக்கு வானா வரலாம் அப்படின்னு அர்த்தம் நான் எத்தனை நாள் வேணால் காக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் மனசு மாற்றம் இப்போ கூட மனசு மாற்றம் வந்ததுன்னா போரும் அர்த்தம் ததா பலம் திரக்ஷசிமை அதுவும் அந்த கிரீடத்தில் ஆகட்டும் இவன் இதை சொன்னால் பாரு அவன் என்ன நினைக்கிறான் இப்பயே ஒரு அம்பு போட்டுடலாம் நம்ம மேலேன்னு நினைக்கிறான் அவன் ஒரு மகா பண்டிதர் காஞ்சிபுரத்தில் அவர் பாவம் எங்கேயோ போனால் தர்க்க சங்கடத்தில் மகான் ஐயாயிகர் அவர்கிட்ட வாசுவாலாம் நியாய சாஸ்திரத்தில் மகா பண்டிதாளாக இருந்தா அவர் ஏதோ ஒரு மன்னாகுடி சாஸ்திரத்துக்கு போனார் அங்கே யாரோ ஒரு கேள்வி கேட்டால் அன்னைக்கு அவருக்கு என்னவோ பார்க்க முடியல தர்க்க சங்கடத்தில் அவரால் பதில் சொல்ல முடியாது போயிடுது இனிமேல் சபை பக்கம் போகிறது இல்லை அப்படின்னு நிறுத்திட்டார் அதுக்கப்புறம் எது பக்ஷதன்னு ஒரு பக்ஷதா பிராணகாதினின்னு சொல்லுவார் அந்த பிராணனை பிராணனை சித்திரவதை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவு சகிச்சுக்கிறதுக்கு சக்தி இருந்தால் அந்த தர்க்கசாஸ்திர கிரந்தத்தை வாசிக்கலாம் பக்ஷதா பிராணகாதினி வியாகரணமே சம்ஸ்கிருத வியாகரணமே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு மாதம் வியாகரண சாஸ்திரத்தோட ஒருத்தனுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் வையாகரணம் இல்லைன்னு சொல்லுவாள் ஒரு க்ஷணம் நியாயசாஸ்திரத்தோட தொடர்பு இல்லாட்டா க்ஷணாதூர்தம் அதார்க்கிக்கான்னு சொல்லுவான் ஒரு க்ஷணகாலம் அந்த தர்க்கசாஸ்திர புஸ்தகத்தை தொடாமல் இருந்தான்னா அவன் தார்க்கின்னு இல்லாத போயிடுறான்னு சொல்கிறான் அவர் பல பேர் அந்த பக்ஷதா பிராணகாதினின்னு சொல்கிற கிரந்தத்தில் அத்தனை பேர் உருவாக்கியிருக்கார் அன்றைக்கி என்னவோ பாவம் அவருக்கு இது இல்லை ஒரு தர்க்க சங்கரத்தில் கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது போயிடுது அதுக்கப்புறம் நான் சபை பக்கமே போகிறது இல்லை அப்படின்னு அப்படின்னா எந்தளவு வெக்கத்தை போட்டுருக்கணும் அவன் அது மாதிரியாக இவன் அவ்வளவு வெக்கத்தை போட்டுட்டான் அது மாதிரி இருக்குல்ல இப்பயே ஒரு அம்பு அவன் நினைக்கிற அம்பு போட்டுட்டு நம்ம முடிச்சுடலாம் இது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான் இவன் என்னடான்னா நீ ஆஸ்வாச நிதியாகின்னு சொல்கிறான் ரதி சொல்கிறான் நமக்கு வேறு சான்ஸ் கொடுக்குறான் ஆற்றுக்கு போகிறதுக்கு அப்படின்னு இதை ஏன் இப்போ இப்பயே அவன் கொலை பண்ணலாமேன்ற அளவுக்கு அவனுக்கு வெக்கம் வருது ஆகையினாலே அப்போ வாரணம் பொருத மார்பன் அதை கம்பன் படம் போட்டு காட்டுறான் வார வாரணம் பொருத மார்பன் வரையினை எடுத்த வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தையே போக்கி வெறுங்கையோடு மீண்டு போனான் இலங்கை புக்கான்னு ஒரு பாட்டு இருக்கு வாரணம் பொருத மார்பன் யானைகளோட சண்டை போடக்கூடியவன் அவன் அவன் மார்பு யானைகளை முட்டக்கூடிய மார்பு அவனுடைய மார்பு வரையினை எடுத்த தோழும் கைலாசத்தை அசக்கி பார்க்கும்படியான புஜபலம் கொண்டவன் அவன் வாக்கு நல்ல வாக்கு நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் நாரதர் கூட அவன் பேசுவான் அப்படின்னா நான் சமானமாக இருந்தால் தான் விவாகம் விதா விவாதமும் நல்லா இருக்கும் அப்படிப்பட்டவன் தாரணி மௌலி பத்தம் பத்து தலையிலையும் அந்த நான் பெரியவன் தெரிஞ்சுக்க முடியாத தாரணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் சந்திரஹாசம்னு பேர் சந்திரஹாசம்ன்ற வாழையும் இதெல்லாம் பரவாயில்ல வீரமும் களத்தையே போக்கி வஸ்துக்கள் இதெல்லாம் வஸ்து அதை விட்டு வீரம்ன்ற அந்த குணம் இருக்கு பாருங்க அவாவாளுக்கு குணம் அந்த குணத்தை போக்கி வீரமும் களத்தை போக்கி வெறுங்கையோடு மீண்டு போனான் ஒன்றுமில்லாத அவன் போகிறான் ஆற்றுக்குள்ளே போனால் விட்டு கூட யாரும் கிட்டே வராங்க அவன் உதிரம் உடம்பெல்லாம் உதிரம் இருக்குது அவன் போகிறான் போனால் விட்டு யாரும் இங்கே வராதுங்க யார்கிட்டையும் நான் பேசுறதுக்கு இல்லைன்னு ஒரு ரூம் உள்ளே போகிறான் அப்போது சிந்துரப்பொடி கொட்டின ஒரு யானை ஒரு தன்னுடைய அந்த யானை கட்டுற இடம் இருக்கு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி போயிட்டான்னு சொன்னான் அப்படி போனான் அப்புறம் மத் அப்புறம் அவன் வந்து இவனை இந்திரஜித்தை அனுப்பணும்னு ஆசைப்பட்டான் அப்போ இந்திரஜித்து இந்திரஜித் என்ன பண்ணான்னா அபிச்சார யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்றான் இனிமேல் சுவாமி கிட்ட போனோம் சங்கடபந்திர வெங்கட்ரமணான்னு அப்போ தான் பட்டாபிஷேகம் சொல்லணும் அதுக்காக அவன் என்ன பண்ணான்னா இது அவன் மாயையால் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்திரஜித் என்ன பண்ணுறான் நிக்கும்புலன்னு இடம் அது யாகத்துக்கு பேர் இல்லை அவன் பண்ணுற இடம் நிற்கும்புலன்ற இடத்துல யாகம் பண்ண பார்க்குறான் அதுக்காக அங்கே போகிறான் அபிச்சரண சுதவக பரிச்சரண விகடன சரபச பரிபதத பரிமித கபிபல ஜலதி லகரி கலகல ரவ குபித மகவஜித அபிகணன கிருது அனுஜ சாட்சிக ராட்சசத்வந்த யுத்தா இதில் ராட்சசத்வந்த யுத்தான்னு பெருமாள் பண்ண யுத்தத்தை சொல்கிற அதுக்கு முன்னாடி லக்ஷ்மணனுடைய சாட்சியாக இருந்த ராட்சசத்வந்த யுத்தாங்கிற அந்த லக்ஷ்மணனுக்கு அடைமொழி கடைசியில் இது முன்னாடி இருக்கிறதெல்லாம் லக்ஷ்மணனுக்கு சாகிற விஷயமாக அபிச்சரண குதவக பரிச்சரண அபிச்சரண யாகம் எதிரிகளுக்கு போக்குவரத்துக்கு பண்ணக்கூடிய யாகம் அதை நிகம்புலையில் பண்ண போகிறான் அவன் அதை விகடனை அதை எப்படியாவது அவன் இந்திரஜித்து விபீஷன் ஆழ்வான் சொல்கிறார் அவன் அந்த யாகத்தை பண்ணிவிட்டான்னு சொன்னால் அதற்கு மேலே அவனை ஜெயிக்க முடியாது மாயாவி ஆயிடுவான் அவன் அதனால் எப்படியாவது அந்த நிகும்புல யாகத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் பரிச்சரண விகடன சரபச பரிபதத்து அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நாதஸ்வரம் வாசிட்டு இருக்கும் போது வேட்டு போட்டால் எப்படி இருக்கும் அதை கலவி போயிடுவாங்க அதை அதை மாதிரியாக இவனுக்கு என்னால் ஒன்றும் பண்ணிக்க முடியாதுன்றதுக்காக நீங்கள் போய் அவன் யாகம் பண்ணுற இடத்துல இந்த குரங்குகள் சப்தத்தை எழுப்பினா என்ன ஆகும் மத்தம் சொல்ல முடியுமா சந்தியாவம் பண்ணுற இடத்துல நிம்மதியாக இருந்தால் தானே சந்தியாவதம் பண்ண முடியும் அங்கே பேசிகிட்டே இருந்தால் எப்படி இருக்க முடியும் ஆகினால் அதை மாதிரியாக அவனை அந்த யாகம் பண்ணவே விடக்கூடாது ஆகினால அங்கே குரங்குகள் ஒன்றோட ஒன்று குதிக்கணும் கத்தனும் இது மாதிரி இருக்கணும் அவனுக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை விட்டுட்டான் அந்த யாகத்தை விட்டுட்டான் அதனால சரபச பரிபததா பரிமித கபிபல ஜலதி லகரி அதாவது குரங்கு கூட்டமாகிற சமுத்திரத்தினுடைய அலவோச மாதிரியாக இருக்குது அந்த குரங்குகள் கத்துறது ஜலதி லகரி கலக்கலரவை குபித்த அந்த கலகலான சப்தத்தால் கோபம் வந்துடுது கோபம் வந்தால் யாகாதிகள் விட்டு போயிடும் குப்பித்த மகவச்சித்து அவன் இந்திரனுடைய இந்திரனு இந்திரனை ஜெயித்தவன்னு பேர் அப்படிப்பட்ட மகவச்சித்து அபிகணனுக்கு அவனை கொலை பண்ணவன் யார் லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணன் தான் சாட்சி பெருமாள் எப்படி இவ்வளோ பேரை கொலை பண்ணார் அப்படின்றதுக்கு லக்ஷ்மணனுக்கு அடமொழியை போட்டுட்டு இப்படிப்பட்ட இந்திரஜித்தை கொலை பண்ணவன் லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணன் தான் சாட்சி பெருமாள் எப்படி கொலை பண்ணார் அப்படின்றதுக்காக ராட்சசத்வந்த யுத்தா மூலபலத்தை நாலு நாடியில் பெருமாள் அழிச்சிருக்கார் அவருடைய அந்த மூலபலத்துக்கு கணக்கு போட்டால் இப்போ சாஸ்திரத்தில் வேதத்து பிரகாரம் கணக்கு போட்டால் இப்போ ராமாயணத்துலேயே கணக்கு நம்ம கோட்டியோட அப்புறம் இத்தனை கோட்டி அத்தனை கோட்டி அப்படின்னு சொல்கிறோமே கோட்டிக்கு மேலே அஞ்சாறு நம்பருக்கு மேலே இருக்குது அந்தளவுக்கு போட்டிருக்கோம் ஆனால் இனிமேட்டு போடணும் ஏன்னா அவாவா அவன் ஐடி ரைடு பண்ணால் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா சொல்கிறவே முடியல வாயே சொல்ல முடியல அப்போ இனிமேல் ராமாயணத்துலேருந்து அந்த கோட்டிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இப்போ எடுத்துக்கணும் நம்ம இத்தனை நாள் தர்ம தர்ம ரீதியில் தா தேசம் நடந்துட்டு இருக்குது வேறு அந்த நம்பருக்கு இல்லாமல் தேவையில்லாமல் இருக்குது சம்பளமும் நம்ம அப்பாலாம் நான் பென்ஷன் இரநூத்தி நாற்பத்தோருபா போஸ்ட்டில் வரும் அப்பாவுக்கு அதை அப்படியே இரநூத்தி நாற்பத்தோரு ரூபாயை வாங்கிட்டு அதில் அந்த வாசல்லையே போஸ்ட்மேன்கிட்டே வாங்கி அதில் பாதி பணத்தை என்கிட்ட கொடுத்து நீ அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னுவேன் அப்படி அப்படின்னா தேவையில்லாமல் இருந்தது இப்போ அவள் சொல்கிற நம்பர்லாம் பார்த்தா ஐடி ரைடு பண்ணால் அவகிட்டேருந்து ஆக்சுவலாக இப்போ ராமாயணத்துலேருந்து அந்த நம்பர்லாம் எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு சொன்னால் வாய் வலிக்கிறது அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கிறதுனாலே அப்போது அப்பேற்பட்ட மூலபலத்தை மூலபலம் யார் சாட்சினா லக்ஷ்மணன் தான் சாட்சிங்கிற அவ எப்படி அழிச்சார் நீ என்ன அந்த சீக்கிரட்டை போய் லக்ஷ்மணன் கிட்ட கேட்டுக்கோங்கிற சுவாமி தேசிங்க அதனால அவ ரெண்டு இடத்துல சாட்சி சப்தம் போட்டிருக்க அங்கே இடத்துல சபரி மோக்ஷ சாட்சி பூத்தா அப்படின்னு அதை மாதிரியாக மகவஜித அபிகனங்கிறது அனுஜ சாட்சிக ராட்சசத்துவம் தொய்தா எப்படி அடித்தான் அவா தமையன்னு அவாகிட்ட போய் கேட்டுக்கோ அப்படிப்பட்ட மூலபலத்தை போக்கினவனேன்னு மீண்டும் ராவணனோட யுத்தம் வந்தது ಶಿತಶರಕೃತಲವನ ದಶಮುಖ ಮುಖ ದಶಕ ನಿಪತನ ಪುನರುದಯ ಧರ ಗಳಿತ ಜನಿತ ಧರತರಳ ಹರಿಹಯ ನಯನ ನಳಿನ ವನರುಚಿ ಖಚಿತ ಕತಲ ನಿಪತಿತ ಸುರತರು ಕುಸುಮ ವಿತತಿ ಸುರಭಿತ ರಥಪಥಾ ಶಿತಶರ ಕೃತಲವನ ದಶಮುಖ ಮುಖ ದಶಕ ನಿಪತನ ಪುನರುದಯ கிரிக்கெட் ஸ்டேடியத்திலாம் டே நைட் மேட்சாக இருந்தால் அந்த ஃப்ளட் லைட்னு போடுறா பாருங்க அந்த அந்த அவ சண்டை போடுற இடம் ராமனும் ராமனும் சண்டை போடுற இடம் அப்படி இருக்குது அங்கே லைட் எதுன்னு சுவாமி தேசிகன் அங்கே வந்து இந்திரன் பார்த்துட்டு இருக்கானே இந்திரனுடைய ஆயிரம் கண்கள் அப்படின்னு இந்திரனுடைய சீதா சரக்கிருதலவன அது என்ன ஒன்னா ஒரே ஒடியாக நன்னா எரியணுமே ஆனால் என்ன தான் அது ஃப்ளாஷ் லைட் ஆகிட்டான் ஏன் அப்படின்னா இவன் பெருமாள் அடிக்கிற தலை கீழே விழும்போது சந்தோஷத்தில் கண்ணை திறக்கிறான் மறுபடியும் தலை முளைக்கும் போது கண்ணை மூடிக்கிறான் அவனுக்கு இருக்கிற பயம் இருக்க சீதாசர கிருத லவன தச முக முக தசக நிபதன புனருதய தர கலித ஜனித அவனுக்கு சந்தோஷம் வருது துக்கம் வருது சந்தோஷம் இது கடைசியாக நின்றுருமோ இனிமேட்டு இது முளைக்காதோ முளைக்காதோ நினச்சிருக்கேன் அது முளைச்சுட்டே இருக்குது ஆகினாலே அது பெருமாள் அடிச்சு தளர தலை கீழே விழும்போது கண்ணு நன்னா விரியிறது ஆயிரம் லைட்டும் நன்னா ஃப்ளட் லைட்டு எரியிற மாதிரி இருக்குது அதில் பார்த்தா அடுத்த க்ஷணம் பார்த்தா அது திருப்பி முளைச்சோடனே அவனுக்கு பயம் வருது ஐயோ இன்னும் எத்தனை நாள் தான் சிரமப்படுறதோ <laughs> அப்படின்னு அவனுக்கு பயம் இருக்குது கலித்த ஜனித தர தரள ஹரிஹய நயன நளின வனருச்சி ஹரிஹயன்னு இவனுக்கு பேர் இந்திரனுக்கு பேர் ஹரிஹய நயன நளின வனருச்சி கச்சித அதனாலே வெளிச்சம் உண்டாக்கப்பட்ட ஆகாசம் அந்த ஆகாசத்தில் கடைசியாக என்னாச்சு தலைமுளைக்கல அப்போ அவன் க ஆயிரம் கண்ணோட பொசிஷன் எப்படி இருந்திருக்கும் திறந்து இருக்கும் அப்போது ஃப்ளாஷ் லைட்டாக இருந்தது இப்போது ஒரு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா அந்த லைட்டில் மேலேருந்து குசுமத்தை கொட்டுறாளாம் யார் நல்ல தேவதைகள் குசுமத்தை கொட்டுறா அந்த ரதையும் ரதத்தினுடைய பா வதி வழியை உடையவனே அப்படின்னா யுத்தம் முடிஞ்சிருத்துன்னு தான் மங்களமாக சொல்லிட்டேன் அதனாலே எந்த இடத்துல கடைசியாக அவனுடைய கண்களுடைய வெளிச்சம் மறைதல் உண்டாதல் மறைதல் உண்டாதல் இல்லாமல் ஒரு வழியாக நின்றதோ அப்படின்னா அப்போ அவனுக்கு பிராண வியோகம் ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த லைட்டு ஃப்ளாஷ் லைட்டாக இல்லாமல் இருக்கிற போது எந்த அந்த கவிக்கு அந்த நாளில் அந்த எண்ணம் எப்படி வருது அப்படின்னு தெரியவும் இல்லை ஆகினால அப்போது அந்த வெளிச்சத்தில் கடைசியாக இந்திரனுடைய கண்ணாகிற வெளிச்சத்தில் அப்படின்னா அவா அன்னைக்கு கூட பயந்துருக்கான்னு அர்த்தம் அதுக்கு மேலே சொல்கிறேன் பித்ருபதி நிருதி வருண பவன தனத கிரிஷ பிரமுக சுரபதி நுதி முதிதா அதில் ஒன்று கூட மகாபிராண அக்ஷரம் கிடையாது அந்த சப்தத்தில் யார் யாரெல்லாம் பயந்துட்டு இருந்தான்னு ஒரு மேலே சொல்கிறாரு யாரெல்லாம் அவகிட்ட பயந்துட்டு இருந்தான்னு அதில் ஒன்று கூட மகா பிராணாட்சம் கிடையாது எல்லாம் அல்ப பிராணம் அப்படின்னா அந்தளவுக்கு பயம் அவளுக்கு அவன் இடத்துல இருந்ததை காட்டுறதுக்கு ஆயினா சீதா சார முக்க தசமுக முக தசக நிபதன புனருதய தர கலித ஜனித தர தரள ஹரிஹய நயன நளின வனருச்சி கச்சித நிபதித சுரதரு குசும விதத்தி சுரபிதரதபதா அங்கேருந்து இது மாதிரி ராவன் போயிட்டான்னு சொன்னால் மண்டோதரி வந்தால் மண்டோதரி வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறா மகா அவள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் உபனிஷத்துடைய சாரமாக அவள் ஸ்தோத்திரம் பண்ணுறா மேல்காலத்தினுடைய சாத்விகால் மொத்த பேரும் நித்தியானுசந்தானம் பண்ணும்படியான ஸ்லோகத்தை கொடுக்குறா அதாவது வைதமியம் வந்தபோது யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் தன் கணவனை இப்படி பண்ணிவிட்டாளேன்னு அதான் ராமனுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் யார் யார் ஸ்தோத்திரம் பண்ணான்னு பார்க்கணும் ஸ்தோத்திரம் பண்ண காலத்தையும் பார்க்கணும் வாலி ஆம்பியா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா ராமனுடைய ஆம்டியா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா என்னாச்சு அப்புறம் நாள் கடைஞ்சி ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து கணவன் பிரிஞ்சா விட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து ஸ்தோத்திரம் பண்ணல இந்த சரீரம் அங்கே ஊழ்ந்து கிடக்கும் போதே அவள் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா அப்படின்னா இது ராமுடைய குணத்துக்கு பார்க்கணும் அவள் வர அனாதி மத்திய மகத பரமோ மகான் தபச பரமோதாத்தா சங்கஜக்கிரகதாதரா ஸ்ரீவத்சவக்ஸாஹா நித்யஸ்ரீஹி அஜய்யஷா ஒரு சில பெரியவாள் பார்த்துருக்கேன் அவள் திருமணம் காப்பிட்டுன உடனே இதை சொல்லிவிடுவா ஏன்னா இதை விட்டுறக்கூடாது நித்தியான சந்தானம்னு சொல்லிவிட்டு இந்த மண்டோதரியோடைய ஸ்தோத்திரம் இருக்கு அதை உடனே சொல்லிடுவா திருமன் காப்பு ஆனவுடனே சொல்லிடுவா அதை ஏன்னா சின்ன ஸ்லோகம் சீக்கிரமாக முடிச்சுடலாம் இதை விட்டுடப்படாது நித்தியானசந்தானம் பண்ணாமல் இருக்கப்படாது என்பதற்காக அனாதி மத்தியனிதனஹா மகத பரமோம இன்னொன்று அவர் சொன்னார் உபனிஷத்து சாரமாக இருக்கின்றது மாத்திரம் இல்லை உபனிஷத்துடைய சாரத்தை அவர் ஸ்லோகமாக மாத்திரம் எழுதல உபனிஷத்து பதங்களே இருக்குது அங்கே அஸ்தாதி பிரத்தியம் இருந்தால் தமச பரஸ்தாத்துன்னு இருந்தால் அதே பிரத்தியத்தை அவளும் உபயோகப்படுத்துருக்கா சப்தத்தை கூட அவள் வாயில் வந்த சப்தம் கூட உபனிஷத்துலேருந்து இருக்கிறதாகவே எடுத்து போடுவதாக வந்தது அனாதி மத்தியனிதனா மகத பரமோ மகா தபத பரமோ தாத்தா சங்கஜக்கிரதாதரா ஸ்ரீவத்சவக்ஸாக நித்யஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதசிரஹா அப்படின்னு அவ அவ ஸ்தோத்திரம் பண்ணா அதுக்கப்புறமாக மங்களமாக பெருமாள் வீரராகவனாக இருக்க அனுமா இடத்துல சீதைக்கு போய் சோபனம் சொல்லு அப்படின்னு சொல்கிற அனுமார் போகிற சோபனம் சொல்கிறதுக்கு போகிற நிகதோ ராவணோ தேவி லக்ஷ்மணஸ்ய నయేన விபீஷண சகாயேன ராமேன ஹரிபி சஹா அங்கே போய் சொல்லும்போது ஒன்று ஆம்டியான்னு சொல்லலை அவர் மொத்த பேருக்கும் கிரெடிட் கொடுக்குற அதனால் விபீஷண சகாயேன விபீஷனுடைய சகாயத்தாலையும் ஹரிபி சஹா எத்தனையோ வானரர்களுடைய சகாயத்தாலும் லக்ஷ்மணஸ்ய நயேனச்சா லக்ஷ்மணனுடைய புத்திசாலித்தனத்தினாலேயும் நிகதா ராவணா உன்னுடைய பர்த்தாவால் அப்படின்னா அவர் சொல்லும்போது கூட அத்தனை பேரையும் சொல்லிட்டு வெறும் ராமன் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லலை நான் அவ்வளோ பேரையும் சொல்லி மொத்த பேரையும் சொல்லி அவளால் நிகித பண்ணான் அப்போது இங்கே இருக்கிறவாளை நான் கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன் உன்னை எவ்வளோ கொடூரமாக இவா படுத்திருக்கான்னு பார்த்துருக்கேன் நான் இவாள் நான் கொஞ்சம் ஹிம்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அனுமார் அப்போ அவள் சொல்கிறா பாப்பா நாம்பா சுபா நாம்பா வதார்கானாம் பிளவங்கவன் காரியம் கருணமாரியன நகச்சித்து நாபராத்தியதி அதனால் அவள் இன்னும் ஒன்றும் தலை இருக்க வாழ நொய்யக்கூடாது பப்ளிக் சர்வெண்ட்டு இந்த ஏதாவது இது வந்தால் பப்ளிக் சர்வெண்ட்டெல்லாம் பண்ணுறாள் அது தொந்தரவு கொடுக்கவே கூடாது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு தொந்தரவு தொந்தரவு கொடுக்கவே கூடாது இந்த பஸ்ஸில் அவெல்லாம் ரொம்ப சிக்ஷிக்கணும் ஆக்சுவலாக பஸ்ஸை ஏதாவது பண்ணுறவா அந்த டிரைவர்கிட்ட பண்ணுறவா ஏன்னா அவள் பப்ளிக்கு காரியம் பண்ண வந்திருக்குவா இதை சீதை சொல்கிறா ராமணன் ஆக்ஞையால் அவள் காரியம் பண்ணுறா அவளை நீ எப்படி கோவிச்சுப்ப அதனால் அது பண்ணக்கூடாது ஒன்றும் ஆரியன்னு சொன்னால் ஆர்னா ஆராத்து தூராத்து யாத்தா புத்தி எஸ்யா அது கடைசியில் கைபர் போலம் கனவாய் வழியாக வந்துவான்னு சொல்லிவிடுறா ஆரியன்ற சப்தத்துக்கு ஆரிய புத்திரான் தான் இதில் சம்ஸ்கிருத நாடகங்களில் பர்த்தாவை ஆரிய புத்திரான்னு கூப்பிட்றது இருக்குது அப்படின்னா யாருடைய மனசு கெட்ட விடயத்துலேருந்து ரொம்ப தூரம் போயிடுது கெட்ட விடயத்துலேருந்து தூரம் போன மனசு உடையவா ஒருத்தரை பழி வாங்கணும் ஹிம்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு தூரம் போன மனசு உடையவாளுக்கு ஆரியாள்னு பேர் ஆகினாலே நாம் வா சுபானாம் வா உன் பிரகாரம் வா பாபம் பண்ணதாகவே இருக்கட்டும் என் பிரகாரம் பாபானாம் வா சுபானாம்னா என் பிரகாரம் அவகிட்ட யாதொரு தோஷமும் இல்லை அவா வந்து சர்வன்ட்டு அவன் சொன்னதை அவ பண்ணியிருக்கான் இல்லைனா அவா வதம் அவன் வதம் பண்ணியிருப்பான் இவா சொல்கிறத இவா இவ இவா என்ன நலியலைன்னா அவள் அவனை வதம் பண்ணுவான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவள் ஏதோ பண்ணியிருக்கா அதனால் அவள் இடத்துல எப்பயும் தப்பு பண்ணக்கூடாது பாப்பானாம்பா சுபானாம்பா வதார்கானாம் பிளவங்கவன் காரியம் கருணம் ஆரியேனா எப்பயும் விரோதத்தை மேலே மேலே போ எடுத்துகிட்டே போகிறதுன்றது நியாயம் இல்லை நகைச்சிது நாபராத்திரி இந்த லோகத்தில் தப்பு பண்ணா தப்புன்னு இருந்தாலும் கூட லோகத்தில் தப்பு பண்ணாதவா யார் இருக்கா அப்படின்னு அவர் சொன்னால் அப்புறம் புஷ்பகவி முடிஞ்சது சோபனம் சொன்னால் எல்லோரும் சேர்ந்தால் அக்னி பரீட்சை ஆச்சு அப்புறம் சேர்ந்தால் புஷ்பக விமானத்தினாலே அங்கேருந்து கிளம்பி வந்தால் புஷ்பக ரசபகதி கோஷ்பதிகிருத ககனார்னவா புஷ்பகத்தினுடைய ரசபகதி வேகமான கதியினாலே இதுக்கு தான் பாவம் யாரோ ஆழ்வா சொல்கிறேன் ஒரு திருடம் வந்தான் இந்த மா இந்த மாமி எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வந்தால் ஒவ்வொரு ஆற்று வாசலையும் மண்டபப்படி பண்ணுவாள் அந்த மாமி மார்க்கெட்டுக்கு போய் அஞ்சு நிமிஷம் சாமான் வாங்கினா அந்த எல்லா ராத்து வாசலையும் பேஷண்ட் வருவான் சரியாக அவன் சரியாக பூட்டிட்டு போக மாட்டான் அவன் வந்தான் இவ்வாத்து பெருமாள் பாத்திரம் எல்லாத்தையும் மூட்டை கட்டினான் மூட்டை கட்டின்னு வரான் இந்த மா எப்படி இந்த மாமி வரதுக்கு இன்னும் ஒரு மணி ஆகும்னு தெரியும் வழியில் என்னடாப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கின்னு போறியே அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் வந்து பஸ் ஏற்றுற வரை இந்த மூட்டையை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னா அவன் கூட பேசிட்டு இவாத்து வெள்ளி பாத்திர மூட்டையை அவனை பஸ் ஏற்றுறதுக்கு திருநெல்வேலி பஸ் ஏற்றுறதுக்கு மாமி கொண்டு போய் பஸ்ஸே பஸ் ஏற்றி விட்டான்னு சொல்கிற மாதிரியாக அவன் எதுக்காக அந்த புஷ்ப விமானத்தை எடுத்துன்னு வந்தோம் எதுக்காக இருந்திருக்கான்னா ராமன் நாளைக்கு அயோத்திக்கு சீக்கிரம் போனோம் பரதனுக்கு யாரோ பண்ணுற அப்புறம் தான் ஆற்றுக்கு வந்து பார்த்தா வெள்ளி பாத்திரமே இல்லை ஓ நம்ம ஆற்று வெள்ளி பாத்திரத்தை திருடன் தூக்கின்னு போகிறதுக்கு அவனுக்கு நாமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மனசில் வந்த மாதிரியாக இப்போ இவன் என்ன பண்ணுறான் புஷ்ப விமானத்தை எடுத்து எதுக்குன்னா அதுவும் அது மனுஷாளுக்கு தகுந்த மாதிரி பெருசாக்கிக்கலாம் சின்னதாகிக்கலாம் அது பேரை வர்ணனை பண்ணுறேன் அது எப்படி பெருசாக்கிக்கிறது எப்படி சின்னதாக்கிக்கிறது அது மாதிரியாக அதுக்காக குபேரங்கிட்டேருந்து அடித்து கொண்டு வந்து வச்சது எதுக்குன்னா பரதன் அங்கே கா காத்துன்னு இருக்கான் அப்போ பரதன்கிறத சீக்கிரம் போனோம் புஷ்பக ரசபகதி புஷ்பகான்னு இங்கே ஒரு பஸ்ஸுக்கு பேர் அது அது அதில் ஏறாத சாதாரண இதுலேயே போயிடலாம் பிளாக் போர்டிலே போயிடலாம் <laughs> அது மாதிரி பேர் வச்சுடுறா அந்த ஏதோ ஒன்று சந்தோஷம் என்னன்னா தமிழ்நாடு தான் ஏன் புஷ்பகன் பேர் வச்சேன்னுவா அது ராமாயணத்தில் இருக்குது <laughs> அப்படின்னு சொல்லுவா அந்த அளவுக்கு இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறா எந்த இந்த பூஜை பண்ணுறாள் இப்போ வரத கவர்மெண்ட் ஆஃபீஸுகளில் அவன் அவளுக்கு இஷ்டம் இருக்குன்னா அவள் பண்ணுறா ஒர்க்கரோட இதுக்கு பண்ணுறா அங்கே இந்து தெய்வத்தை வச்சு பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அவன் ஏதோ பாவம் அவன் பஸ்ஸு அவனுக்கு நம்பிக்கை இதில் இருக்கோ அதுக்கு பண்ணிட்டு போகிறான் உனக்கு என்ன பண்ணான் கிட்ட வந்து திணிக்கலையே அப்படி சரி இன்றைக்கி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போதெல்லாம் மனசு ரொம்ப சிரமப்படுறது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்போது அங்கே இருந்தால் கண்டிப்பாக கேட்டுப்பா எது புஷ்பகான்னு எப்படி ராமாயண பேரை வச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதனால் இங்கே கேட்குறவா இல்லை அது விஷயத்தில் பரவாயில்ல அப்படின்னா புஷ்பக ரசபகதி இதுவும் கொஞ்ச நாளில் வரும் ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காப்பியாக இருக்குது <laughs> அதனால் அங்கே ஆயிரம் ரூபான்னா இங்கே ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு வருது நாம் பெருமாளை தான் பிரார்த்திக்கணும் திருவாராதனம் பண்ணிட்டு ஏன்னா புஷ்பக ரசபகதி ரசபகதி கோஷ்பதிகிருத ககனாரணமா புஷ்பகத்தினுடைய ரசபகதியினாலே கோஷ்பதிகிருத கோஷ்பதம் இல்லாதது கோஷ்பதமாக்கப்படுது குழம்பு மாட்டு குழம்பு அளவுக்கு ஆக்கப்பட்ட புஷ்பக விமானத்தினுடைய ஸ்பீடாலே கடலானது மாட்டினுடைய குழம்பு குழம்பு மாடு மழை காலத்தில் குழம்பு வைக்கிறது அங்கே ஜலம் தேங்கிறத அந்த மாட்டு குழம்புல எவ்வளோ ஜலம் தேங்குமோ அப்படி ஆக்கப்பட்டது அது அபூதத்தில் தத்பாவம் அது இல்லாததுல அந்த பிரத்தியம் வரும் கோஷ்பதீகிருதம் மசகீகிருதம் அப்படின்னு சொல்கிறோமே மசகம் மசகம் மசகமாக்கப்பட்டது ராட்சதர்கள் அனுமாருடைய சக்திக்கு கொசுவானா புஷ்பகத்தினுடைய ஸ்பீடால் சமுத்திரம் கோஷ்பதமாச்சு கோஷ்பதம் இல்லாது கோஷ்பதமாச்சு அதனால் புஷ்பக ரசபகதி கோஷ்பதிகிருத ககனார்னவா அப்படிப்பட்ட அது மாத்திரம் இல்லை அவர் சமுத்திரத்தை மாதம் தான் இல்லை பரத்வாஜ ஆசிரமம் வரை பரத்வாஜர் ஆசிரமம் வரை அதில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து சேர்ந்திருக்கார் அப்புறம் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்துட்டு அனுமார நீர் போய் ப அது எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நீர் அவசியமாக போய் பரதாழ்வானை பாரும் பரதாழ்வான இடத்துல பேசிட்டு வரோம் ஆனால் அந்த இடத்துல மேலோட்டமாக பார்த்தா பரதம் தான் ரொம்ப தப்பாக புரிஞ்சு கொள்ளப்படும் த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன் இந்த அவனுக்கு அப்புறம் யாரும் கூட இன்னைக்கு கூட அவனை மாதிரி யாரும் க தப்பு பழி வாங்கிட்டு வா லோகத்தில் யாருமே கிடையாது அப்படிச்சா இப்போ பெருமாள் கூட குஹன் தப்பாக நினச்சான் கைகை தப்பாக நினச்சா கூனி தப்பாக நினச்சா அவெல்லாம் இருக்கட்டும் பெருமாள் இப்படி வார்த்தை சொல்லிக்கலாமான்னு தோணும் மேலோட்டமாக அங்கே பார்த்தா ருச்சி கண்ட பூனன்னு லோகத்தில் சொல்கிறோம்டா ஆரம்பத்தில் விரக்தி இருக்கும் பணம் அப்பா சொல்ல ஏன் பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்னா இன்றைக்கி நம்ம பணமே வானான்னு நினைக்கிறோம் அது இன்னொன்று சொல்கிறவாளுக்கும் வாத்தியாக இருக்கும் ரெண்டுத்தை மட்டும் சாதத்தை ஃப்ரீயாக கொடுக்கணும் நம்ம சக்திக்கு பெருமாள் என்ன ஆற்றுக்கு யாரோ வரா அப்படின்னா அப்புறம் ஆற்றுக்கு ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம் நம்ம ஆற்றுக்கு யாரோ வந்தாங்கன்னா நம்ம இடத்துல இருக்கிறதுக்கு கொடுக்கணும் வித்தியை ஃப்ரீயாக கொடுக்கணும் அதுவும் வேதாந்த வித்தியெல்லாம் பணத்துக்கு விற்கக்கூடாது இது விற்கக்கூடாது பாப்பம் அது இந்த வித்தியை விற்கிறதுன்றது ஒரு பாப்பம் அன்னத்தை விற்கிறதுன்றது பாப்பம் ரெண்டும் தான் இப்போ பெரிய பிஸ்னஸ் ஆகிடுத்து பாருங்க கலியுகத்தில் எது ரெண்டு கூடாதோ அப்படின்னு இன்னொன்று பணம் கொடுத்தா இன்றைக்கி பணம் விரக்தான் இல்லை விரக்தனாக இருக்கவங்கிட்ட பணத்தை கொடுத்தான்னா ஆகும்னா இன்றைக்கி பணமே வானான்ற நாளைக்கு ஐநூறு தான் கொடுத்தாலும் ஆயிரம் கொடுக்கலான்ற எண்ணத்தை வரும் அவங்ககிட்ட அந்த எண்ணத்தையே கிளப்பக்கூடாது அந்த தூய்மை போயிடும் அவன் இடத்துல இந்த பணத்தால் மட்டும் உறவு வரக்கூடாது அதுவும் சொல்லி தருவாளுக்கும் சிஷியாளுக்கு நல்லா அதாவது தான் குரு சுஷூடையா வித்யா நீ குரு சுஷூடை பண்ணுன்னு சொல்லி சாதம் வேறு வழியே இல்லை அவருக்கு கஷ்டப்படுற திண்டாடுறேன்னா ஏதாவது பணம் கொடு அது கடைசியாக குரு சுஷூடையா வித்யா அப்புறம் வந்து புஷ்க புஷ்கலையன தனையனச்சான்னு அப்புறம் சொல்லித்து அவருக்கே பெருமாள் சௌக்கியமாக வச்சுருக்கேன்னா அவர்கிட்ட பணம் கொடுக்கக்கூடாது பெருமாளே வச்சிருக்க போது அப்படின்னா அசவா வித்யா வித்யா அவருக்கு அவர் சாகித்யம் வாசிச்சிருக்க அவர் வேதாந்தம் சொல்லித்தர அவருக்கு உமக்கு பூர்வ மீமாசை தெரிஞ்சால் பூர்வ சொல்லித்தரலாம் வித்தியால வித்தியை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் எதுக்குன்னா அந்த ருச்சி கண்ட பூனை அப்படின்னு சொல்கிற பாருங்க அந்த பணம் வந்து ருச்சியை ஏற்படுத்திடும் விரக்தாளாக இருக்கான்னா அவளை கெடுக்கக்கூடாது அவளுக்கு பணம் கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா அவளே நாம் கெடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அவள் பெருமாள் சௌக்கியமாக வச்சுருக்கான்னு வச்சுக்கும்போது அவகிட்ட எதுக்கு கொடுக்குறது ஆகினால அப்போது அதுவும் சிஷ்யனுக்கும் ஆச்சாரங்களும் இந்த பணம்னு ஒன்று வந்துருத்தினாலே அது எதையாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறோம் அதனால் முடிஞ்சவரை அந்த பணத்தால் உறவு இருக்கப்படாது அதனால் அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா அவன் ருச்சி கண்ட பூனையாக இருப்பானோ அப்படின்னா பெருமாளுடைய வார்த்தைக்கு ருச்சி கண்ட பூனையாக இருப்பானோன்றதை ஏற்படுத்துறது அவன் அன்னைக்கு சொன்னான்டா இந்த இப்படி கார்த்தால் எழுந்துட்டா மங்கள தீபம் கார்த்தால் எழுந்துன உடனே அவனுக்கு வந்திகள் வந்து பாடுவா இப்படிப்பட்ட சேனையோட இவ்வளோ பெருமையோட ஒருத்தன் வாழ்ந்துட்டான் அப்படின்னு சொன்னால் மறுபடி ஏழையாகவே இருந்துடலாம் மேலே போயிட்டு கீழே இறங்கினா கஷ்டமாகும் பதினாலு வருஷம் சுகத்தை அனுபவித்து ராஜாவாக இருந்தால் விட்டு யாருக்கு தான் மனசு மாறாது அப்படின்னா பரதனை தவிர யாருக்காக இருந்தாலும் மாறும்னு அர்த்தம் ஆகினால நீ போ இங்கிதத்தை பெருமாள் சொன்னதுக்கு காரணம் நீ போ நன்னா பேசி அவன் இடத்துல அனுமா நான் பரதாழ்வான இடத்துல பேசி ரொம்ப நாள் பேசி அவன் மனசை தெரிஞ்சுக்கோ இங்கிதத்தை பாரு அவன் புருவ நெருப்பு எப்படி இருக்கு எல்லாத்தையும் பாரு தெரிஞ்சுட்டு நீ வா வந்தால் அவுட்டும் நான் வரேன் அங்கே அப்படின்னு பெருமாள் சொல்கிறேன் ஆனால் பெருமாளுக்கு அது இஷ்டம் இல்லை அதுக்கு பல காரணம் சொல்கிற ஒன்றும் ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொல்லக்கூடாது டக்குன்னு ரொம்ப துக்க செய்தியும் சொல்லக்கூடாது டக்குன்னு சொல்லக்கூடாது சந்தோஷ செய்தி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும் ஏன்னா ரெண்டுமே பாருங்கள் இவ்வளவு சொல்லி பெருமாள் அனுப்பிச்சு போனவுடனே அனுமார் சொல்லிருக்கார் அப்போ இது மாதிரி பெருமாள் எழுந்துட்டேன்னு சொல்கிறேன் மயக்கம் போட்டு விழுந்துருக்கான் அவன் இன்ப அதிர்ச்சியில் அதிக சுகத்தால் அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் அவன் எப்படியான எத்தனை இடத்துல பரதன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னு பார்க்கலாம் ராமாயணத்தில் அவன் வந்து காட்டுக்கு அமுச்சுட்டேன் ராமன் காட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னோடனே மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் அவன் அது மாதிரி விழக்கூடியவனவன் அது ஒன்று அது மாத்திரம் இல்லை திடால்னு போய் நிற்கப்படாது அவனுடைய பெருமையை காட்டணும் பரதன் தவிர மற்றவாளுக்கு வேணா இந்த ருச்சி கண்ட பூனையாக இருப்பாளே தவிர பரதன் அப்படி இருக்க மாட்டான்னு காட்டணும் இப்போது டக்குன்னு போய் நின்றுட்டோம்னா அவன் பெருமை காட்ட முடியாது இப்போ அவன் என்ன பண்ணுவான் பாதுகையை ஏழில் பண்ணிட்டு எதிர்கொண்டு அழைப்பான் ஓடி வருவான் அப்போது சுற்றி இருக்கிறவன் அவனை தெரிஞ்சுப்பான் அவன் மனசு மட்டும் மாறவே மாறாது கடைசி வரை பரதனுடைய மனசு மாறவே மாறாதுன்றதை காட்டணும் என்பதற்காக பெருமாள் என்ன பண்ண அனுமார் அமைச்சர் அனுமார் அங்கே போனார் பரதனை நந்தி கிராமத்தில் போய் பரதனை பார்க்கிற அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் பகூனி நாம வருஷாணி கதசிய சுமகத்வனம் சுனோமியகம் பிரீதிகரம் மம கீர்த்தனம் கல்யாணி பதகாதேயம் லௌகிகி பிரதிபாதிமே ஏதி ஜீவந்தமானந்தா நரம் வருஷதாதபி அவன் சொல்கிறான் எப் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் ஏற்கனவே வந்தது பாருங்கோ அவன் சொன்ன இடத்துல அது மாதிரியாக இங்கே சொல்கிறான் எவ்வளவு இருந்தாலும் பிராணனை மட்டும் எவ்வளவு சமதசம் வந்தாலும் வாழ்க்கையில் பிராணனை விடப்படாது ஏன்னா ஜீவன் பத்ராணி பசியத்தி ஒரு மனுஷன் சந்தோஷத்தை எந்த க்ஷணத்தில் பெருமாள் என்ன சுகத்தை இன் இப்போது ஒரு விவசாயி இருப்பான் அவன் பாவம் நமக்கு போகிறோம் வேலை இருக்கோ இல்லையோ ப்ராஜெக்ட் இருக்கோ இல்லையோ சம்பளம் கொடுத்துட்றான் அவனுக்கு அப்படி இல்லை ஆற்றுல இருக்க தானியத்தை பூமியில் போடுறான் மழை பெஞ்சா விட்டு அது வளர்ந்தால் மூணு மாதம் கழித்து வரணும் அதுக்குள்ளே மிருகங்கள் சாப்பிடாமல் இருக்கணும் மழை வரணும் இவ்வளோ காரியத்தை மகாவிஸ்வாசத்தோடு ஏன்னா கிருஷி வளங்கிட்டேருந்து மகாவிஸ்வாசத்தை கற்றுக்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளோ காரியம் பண்ணுறான் அவன் அதுலேருந்து எதுக்கு சொல்கிறேன்னா ஆ ஒரு நாள் மூணு மாதம் பயிர் அது ரெண்டு மாதம் பயிர் ஆச்சு கணத்துலேயும் ஜலம் இல்லை மழையும் பெய்யல கருகி போயிடுது சரி இனிமேல் நாளையிலேருந்து வர வேண்டாம் இந்த இதுக்கு வந்து வயலை வந்து பார்க்க வேண்டாம்னு சொல்லி சாயங்காலம் போய் படுத்துக்கிறான் அவன் அன்றைக்கி ராத்திரி மழை கொட்டுறது மறுபடி ஒரு மாதம் அவன் இறக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜலம் பாய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை மற்ற நாள் பார்த்தா அது ஏற்கனவே அவன் நினச்சதை விட அதிக மகசூல் வருது அவன் நினச்சது இவ்வளோ வரும்னு நினச்சான்னா அதை விட மூணு பங்கு பலன் கிடச்சிடுது வாழ்க்கையில் எப்போ என்ன திருப்பம் வரும்னு சொல்ல முடியாது கெட்டு போன வாழ்க்கை கெட்டு போயே இருக்கும்லாம் சொல்ல முடியாது அதனால் மனுஷன் மாத்திரம் எந்த நிலையிலையும் மனசை தளர விடக்கூடாது உயிரை பிடிச்சிட்டு பதினாலு வருஷம் இருந்ததுக்கு இந்த சுகமான வார்த்தையை நான் காதால் கேட்குறேன் கல்யாணி பதகாதேயம் லௌகிகி பிரதிபாதிமே ஏதி ஜீவந்தமானந்தா நரம் வருஷசதாதபி அப்படின்னு அவரை கட்டி அணைச்சிக்கிறார் அனுமார் அனுமாரை கட்டி அணைச்சிக்கிறார் பாவம் இந்த நியூஸை கேட்டு வேற மயங்கி வேற விடுற அப்புறம் எழுதுக்கிற அனுமாரை கட்டி அணைச்சிக்கிற அப்புறம் அங்கே அனுமார்கிட்ட க மொத்த கதையும் சொல்கிறார் என்ன நடந்தது ராவணவத பரியத்தும் எல்லா கதையும் சொல்கிறார் கேட்டுட்டு உடனே சத்ருக்னனை கூப்பிட்டு நான் எழுந்தூரில் கொண்டு வரேன் நீ வந்து இப்போது பட்டாபிஷேகத்துக்கு உண்டான காரியத்தெல்லாம் பண்ணணும் இங்கேருந்து பெருமாளை ஏழில் பண்ணிட்டு அயோத்திக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான காரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு முன்னாடியே ஜனங்கள் ரெடியாக இருந்தாள் இந்த விஷயம் தெரிஞ்சதோ இல்லையோ அவாவா தோரணம் கட்டிட்டா அதை வர்ணிக்கிறார் பாவம் ஜனங்களுக்கு எப்படி இருந்தது ஆசை அப்படின்னு சொன்னால் வேலண்டியர்ஸ் நிறைய பேர் இருந்தால் பெரிய காரியம் கூட சுலபமாக சாதிச்சுடலாம் இப்போ பணம் கொடுத்து கட்டு அப்படின்னு சொன்னால் போனவொன்னே கட்டிட்டு போகிறான் இப்படி இப்படி கார் போனவுடனே கட்டிட்டு போகிறான் இந்த ரோட்லாம் பார்க்குறோம் பாருங்க கார்த்தால போகும்போது பார்த்தா இது கட்டுறதுக்கு பத்து நாள் முன்னாடி கட்ட ஆரம்பிக்கிறான் அந்த கார் கிராஸ் பண்ணவுடனே கிளம்பி கிளம்பி போகிறான் இப்படி இல்லை அந்த இடத்துல அது மாதிரியா ஜனங்களே அவ்வளோ பிரீத்தியா இங்கேருந்து மாலைகள் தொங்க விடணும் நன்னா இருக்கணும் பெருமாள் இங்கேருந்து ஏழணும் இத்தனை யானைகள் போகணும் இத்தனை குதிரைகள் போகணும் சந்தோஷமாக அவனை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ ஜ அந்த சத்ருக்னனுக்கு முன்னாடியே ஜனங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அந்த காரியத்துக்கெலாம் உபகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னேன் அப்புறம் பெருமாள் வந்தார் அந்த இடத்துல பெருமாள் பரதன் இருக்கிற இடத்துல வந்து அப்புறம் விரதத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற அந்த கடைசி சர்க்கத்தை மாத்திரம் விட்றேன் ശിരസ്യഞ്ജലിമാദായ കൈകേയ്യാനന്ദവർദ്ധന ബഭാഴേ ഭരതോ ജേഷ്ഠം രാമം സത്യപരാക്രമം പൂജിത മാമികാ മാത ദത്തം രാജ്യമിതം മമ തദ്ധദാമി പുനസ്തുഭ്യം യഥാത്വമതദാ മമ ധുരം ഏകാകിനാന്യസ്താം വൃഷഭേന ബലീയസ കിശോരീവ ഗുരുംഭാരം നവോടുമഹമുത്സവേ വാരിവേഗേന മഹതാ ഭിന്നസ്യേതുരിവക്ഷരന് दुर्बन्धमिदं मन्ये राज्यमिच्छन् गतिं करैवाश्वस्यां च वायसः நான் வேதம் உற்சகே ராம தவ மார்க்கம் அறிந்தமா நான் திருப்பி ராஜ்யத்தை கொடுக்குறேன் நீ வாங்கின்றோ என்னால் இந்த பாரத்தை தூக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை வாங்கிக்கோ யசாச்ச ஆரோபிதோ விக்ஷா ஜாதச்சாந்த மகாம் ச சுதுராரோகா மகாஸ்கந்த பிரசாகவான் शीर्येद पुष्पितो भूत्वा नपलानि प्रदर्शयन् तस्य नानुभवेदर्थं यस्य हेतोर्न रोप्यते येषोपमा महाभागो त्वदर्थं वेत्तुमर्हसि यद्यस्मान् मनुजेन्द्रत्वं भक्तान् भृत्यान्न जातिः जगदध्याभिषिक्तं स्वाम् अनुपश्यन्तु सर्वतः प्रथमन्तमिवादित्यं माध्याह्ने दीप्ततेजसम् तूर्यसङ्घातनिर्गोळैः काञ्ची नूपुरनिस्वनैः मधुरैः गीतशब्दैश्च प्रतिबुध्यस्व राघव यावदावर्तते चक्रं यावदी च वसुन्धरा तावत्त्वम् इह सर्वस्य स्वामित्वमनुवर्तय तो प्रार्थना पण्ड्रा भरतस्य वज श्रुत्वा रामो परपुरञ्जयः नी राजावाहनम् आहिनाले भरतस्य वज श्रुत्वा रामो परपुरञ्जयः तदेदि प्रतिजग्राः நிஷதாசனே சுபே நானும் பெருமாளும் ஒத்துணுட்ட ஒத்துன்னுட்டு உத்தமமான ஒரு ஆசனத்தில் இருந்துருந்த தத சத்ருக்ன பெருமாள் ஜடையெல்லாம் கட்டிட்டு போயிருக்கேன் இப்போது அங்கே அகோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவரை க்ஷவராதிகள் பண்ணிட்டு அவர் அந்த தீட்சையை முடிச்சுட்டு போனோம் அதுக்காக தத சத்ருக்னவஜனாது நிபுணாக சுஷ்வர்த்தகாக சுகஹஸ்தாக சுஜீகிராசிய ராகவம் பரிபாசதா அதுக்கு வேண்டிய நாவிதா இல்லாமல் அவங்க ரெடியாக இருந்தால் அவள் அதை பாக்கியமாக நினச்சா பெருமாளுக்கு பண்ணுறதுக்கு அதில் நிபுணாளாக இருக்குவா பெருமாளுக்கு அந்த ஜடையெல்லாம் நீக்கி அவருக்கு பண்ண வேண்டிய க்ஷவர கைங்கரியத்தை பண்ணா பூர்வந்து பரதே ஸ்நாதே அப்புறம் எல்லாரும் தீர்த்தா மாறுறா பூர் அவனும் தீர்த்தா மாறல இவனுக்காக அதனால பூர்வந்து பரதே ஸ்நாதே லக்ஷ்மணேஜ மகாபலே சுக்ரீவே வானரேந்திரேஜ ராட்சசேந்திரே விபீஷணே விஷோதித ஜடஹா அந்த ஜடையை ஷவரம் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு மீதி ஜடையை குடுமி அவர் விஷோதித ஜனகா அதை எவ்வளோ அழுக்கடைஞ்சிருக்குமோ அதெல்லாம் சீர்படுத்தினா விஷோதித ஜட ஸ்நாத்தா சித்திரமால்யானுலேபனா மகார்க வசனோ ராமஹா தஸ்தௌ தத்ர ஷியா அஜ்வலன்னு வல்கலம் போச்சு இப்போது பெருமாள் நல்ல வஸ்திரத்தை சாத்திட்டார் பிரதிகர்மஜ ராமஸ்ய காரயாமாச வீரியவான் சிஜலக்ஷ்மிவான் இக்ஷ்வா இக்ஷ்வாகுலர்தனா பெருமாளுக்கு அலங்காரத்தை லக்ஷ்மணுக்கு அலங்காரத்தை சத்ருக்னன் பண்ணான் அப்புறம் ஆபரணங்கள்லாம் பூட்டி விடுறதெல்லாம் அலங்காரத்தெல்லாம் சத்ருக்னன் பண்ணான் பிரதிகர்மச்ச சீதாயாக சர்வாக தசரதஸ்தியா ஆத்மனைவ ததா ஜக்ருஹு மனஸ்வின்யோ மனோகரம் சீதைக்கு பிரதிகர்மான அலங்காரம் சீதைக்கு அலங்காரத்தை மூணு மாமியாரும் பண்ணான் அதனால் பிரதிகர்மச்ச சீதாயாக சர்வா தசரதஸ்திரியா ஆத்மனைவ ததா சக்ருஹு மனஸ்வின்யோ மனோகரம் கைகையும் சேர்ந்து விட்டான் அதனால மனோகரம் அவள் தான் பாவம் அப்பயே மாறிட்டாளே ததோ வானரபத்னீனாம் சர்வே சர்வ சர்வாசாமேவ சோபனம் சகார யத்னாது கௌசல்யா பிரகிஷ்டா புத்திரா வானரர்களுடைய மனைவிகள்லாம் இருக்காளே அவளுக்கு கௌசல்யா பண்ணி விட்டா தலையை வாரி பின்னி அவளுக்கு அலங்காரத்தை யாரும் வானர் ரூபத்தில் இல்லை அது தெரிஞ்சுக்கணும் ஞாபகம் இருக்கணும் இங்கே இருக்கும்போது யாரும் வானர் ரூபத்தில் இல்லை ஆகினாலும் ததோ வானர பத்னி நாம் சர்வ அசாமேவ சோபனம் சக்கார யத்னா அது வானான்னு சொல்லியிருக்கா யத்னாத்னு ஒரு பதம் போட்டிருக்கேன் நாங்களே தலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லை இல்லை என் பிள்ளைக்கு நீங்கள் அவ்வளோ பண்ணிருக்கா உங்கள் ஆத்துக்காரெலாம் என் பிள்ளைக்கு அவ்வளோ பண்ணிருக்கா என்னால் நான் தான் தலவாரி விடுவேன்னு சொல்லி கௌசல்யா அவளுக்கு அலங்காரம் பண்ணிருக்கா ததோ வானர பத்னீனாம் சர்வ அசாமேவ சோபனம் சகார யத்னாத் கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரலாலசா தத சத்ருக்னவச்சனாது சுமந்திரோ நாம சாரதி யோஜயித்வா அபிஜக்ராம ரசம் சர்வாங்கசோபனம் சுமந்திரர் வந்த அன்னைக்கு பாவம் நிந்து போச்சுன்னு சொல்கிறதுக்கு தேர ஓட்டுன்னு வந்தவர் பட்டாபிஷேகத்துக்கு அவனை அயோத்தி உள்ள சு சுமந்திரருக்கு என்ன கேட்டால் எப்போ பார்த்தாலும் பட்டாபிஷேகம் நின்று போச்சுன்னு சொன்னான் கூட்டு வா வசிஷ்டர் ஏன்டா அவன் ஒன்றும் வரல பெருமா தசரதனே இங்கே வரலையே சபா மண்டபத்துக்கு பட்டாபிஷேகத்துக்கு வரலையே அவாத்துக்கு போனால் நிற்கிறதுக்கு போய் அவனை கூட்டு வர சொன்னான் நிந்திருத்தோன்னு கைகை சொல்கிறதுக்கு ராமனை கூட்டு வர சொன்னான் அதே சுமந்திரர் இந்த ஏத்தி ஜீவந்தம் ஆனந்தகான்றது எல்லாருக்கும் ஒத்து வருது அன்னைக்கு பட்டாபிஷேகம் நிறுத்துறதுக்கு தேர ஓட்டினோம் இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு தேர ஓட்டுறோம் தத சத்ருக்னவஜனாது சுமந்திரோ நாமதாரதி யோஜயித்வா அபிஜக்ராம ரதம் சர்வாங்க சோபனம் அர்க்கமண்டல சங்காசம் திவ்யம் திருஷ்டுவா ரசோத்தமம் ஆருரோக மகாபாகு ராம சத்யபராக்கிரம சுக்ரீவோ அனுமாம் செய்வா மகேந்திர சதிசி திவி ஸ்நாதோ திவ்ய விபைஹி வஸ்திரைஹி ஜக்முது சுபகுண்டலோ அனுமான் எல்லாரும் அலங்காரம் என்ன புண்டா வராபரண சம்பன்னாக யூஸ்தாக சுபகுண்டலாக ಸುಗ್ರೀವಪತ್ನಿಯ ಸೀತಾಜ ದ್ರಷ್ಟು ನಗರ ಮುತ್ಸುಗಾ ಅಯೋಧ್ಯಾಯಾಂತ ಸಚಿವಾ ರಾಜ್ಞೋ ದಶರಥಸ್ಯೇ ಪುರೋಹಿತಂ ಪುರಸ್ಕೃತ್ಯ ಮಾಸುರರ್ಥವತ್ ಅಶೋಕೋ ವಿಜಯಶ್ಚವ ಸುಮ ಸುಮಂತ್ರಶ್ಚೈವ ಸಂಕಟಾ ಮಂತ್ರಯನ್ ರಾಮವೃದ್ಧ್ಯರ್ಥಂ ವೃದ್ಧ್ಯರ್ಥಂ ನಗರಸ್ಯ ಚ ಸರ್ವಮೇವಾಭಿಷೇಕಾರ್ಥಂ ಜಯ ಆರ್ಹಸ್ಯ ಮಹಾತ್ಮನಃ ಕರ್ತುಮರ್ಗಸಿ ರಾಮಸ್ಯ ಯದ್ಯನ್ಮಂಗಳಪೂರ್ವಕಂ ಇದೇ ಮಂತ್ರಿಣ ಸರ್ವೇ ಸಂಧಿಷ್ಯತಿ ಪುರೋಹಿತಂ நகராநிதியு தூர்ணம் ராமதர்சனபுத்தய ஹரியுக்தம் சகசிராட்சோ ரதமிந்திரமிவானகா ஐயோ பெருமாள் தேரில் ஏறிட்டார் தேரில் ஏறல கொண்டு நகரத்துக்குள்ளே அயோத்திக்குள்ளே கூட்டு போகிறா ஹரியுக்தம் சகசிராட்சோ ரதமிந்திர விவானகா பிரயோ ராமாஸ்தாய ராமோ நகரம் உத்தமம் ஜெகான பரதோ அப்போது ஓட்டினது யார் தேரை ஓட்டினது யார் பரதன் அந்த கடுவாலாம் அவன் கையில் இருந்ததுன்னு சொல்லிருக்க அதனால் ஜக்ராக பரதோரஸ்மி சத்ரு சத்ருக்னா சத்ரமாததே அந்த தேரில் கொடையை பிடிச்சவன் சத்ருக்னன் லக்ஷ்மணோ வியஜனன் தஸ்யா சாமனம் போட்டான் லக்ஷ்மணன் மூர்த்தி சம்பரிய விஜயத்து ஸ்வேதஞ்ச பால வியஜனம் வெண் வெண் சாமரம் அதே ஸ்வேதஞ்ச பாலவியஜனம் ஜக்ராக புரதஸ்திதா அபரம் சந்தசங்காதம் ராட்சதேந்திரோ விபீஷணா விபீஷணன் வெண்சாமரம் போட்டான் ऋषिसङ्गस्तदाकाशे देवैश्च समरुद्गणैः सूयमानस्य रामस्य शुश्रुवे मधुरस्वनिः ततः शत्रुञ्जयन्नाम कुञ्चरं पर्वतोपमं சுக்ரீவன் யானை வரான் அந்த வீதியில் இதுக்கு குஞ்சரம் பர்வதோபமம் மலை போல் இந்த குஞ்சரத்து மேலே அதுக்கு சத்ருஞ்சயன்னு பேர் தத சத்ருஞ்சயன் நாம குஞ்சரம் பர்வதோபமம் ஆருரோக மகாதேஜாக சுக்ரீவ பிளவகல்லபா நவநாக சகஸ்ராணி யயு ஆஸ்தாய வானராக மானுஷம் மாம் சுவம் விக்கிரகம் கிருத்வா ஏன்னா அவர் விட எப்படி தலைவாருனா வானர பத்னிக்குன்னு கேள்வி கேட்பாளோன்னா அதுக்காக அவெல்லாம் இப்படி எப்படி ஆசை பண்ணாளோன்னா மாம் சுவம் விக்கிரகம் கிருத்வா சர்வாபரண பூஜிதாக சங்க சப்த பிரணாதைஷா அந்த மேளத்தோட ஓசை பெருமாளை கூட்டின்னு போகிற ஓசையை ரொம்ப அது அந்த அந்த இடத்துல இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும்னு சொல்கிறார் அவர் வால்மீகி சொல்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் அதை புரிஞ்சுக்கலாம் அந்த உற்சவம் எப்படி இருந்ததுன்றதை புரிஞ்சுக்கலாம் சங்க சங்க சப்த பிரணாதை இஷாது வீணாஞ்சன் சுனைஹி श्रयो पुरुषव्याग्रस्तां पुरीं मम्यमालिनीं दशुस्ते समायान्तं राघवं सपुरःसरं विराजमानं वपुषा रथेनाधिरतं यदा ते वर्धयित्वा काकुस्थं रामेण प्रतिनन्दिताः अनुजग्मुः महात्मानं भ्रातृभिः परिवारितम् अमात्यैः ब्राह्मणैश्चैव तदा प्रकृति प्रकृतिभिवृतः श्रिया विरुरुचे रामः नक्षत्रैरिव चन्द्रमाः स पुरोगामिभिः स्तूयैः तालस्वस्तिकपाणिभिः रव्याघरद्भिः முதிதைஹி மங்களானியையோ நிறைய கன்னியாபுண்கள் அவ அக்ஷதம் அக்ஷதைய கையில் எடுத்துட்டு போகிறவா ஜாதரூபஞ்சா காவா கன்யாக ததாத்விஜாக நிறைய பிராமணர் வேதத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்கா கன்னியாபுண்கள் அக்ஷதைய கையில் எடுத்துகிட்டு போகிறவா நிறைய பேர் இருக்கா நிறைய பசுக்கள் போகிறது மங்களமாக நரா மோதகஸ்தாஷா எங்கே பார்த்தாலும் அந்த காலத்தில் இந்த மோதகம் தான் அதிகம் சாப்பிடுவா போல இருக்குது நிறைய இடத்துல வருது அங்கே ராமனுக்கு பட்டா சொன்ன உடனே அவள் மோதகத்தை பெருமாளுக்கு பண்ணா விஷ்ணுவுக்கு பண்ணான்னு சொல்கிறா குழக்கட்டைன்னு சொல்கிறோம் பாருங்க இவன் கேட்டான் ஒரு நாள் குழக்கட்டை பண்ணித்தாமா அப்படின்னு அப்படின்னா கன்யா ததாத்விஜாக நரா மோதகஸ்தாஷா ராமஸ்ய அதெல்லாம் அந்த மோதகத்தை நிறைய இடத்துல சொல்லியிருக்க ராமாயணத்திலே பல இடத்துல சொல்லியிருக்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன உடனே இந்த குழக்கட்டை பண்ணி பெருமாளுக்கு அம்சே பண்ணா இவள் கௌசல்யே அப்படின்னு नराः मोदगस्ताश्च रामश्च पुरदोयुः सख्यञ्च रामसुग्रीवे प्रभावं च अनिलात्मजे वानराणाञ्च तद्धर्म राक्षसानाञ्च तद्बलं विभीषणश्च संयोगम् आचचक्षे மந்திரினம் மந்திரினாம் சுத்வாது விஸ்மயன் விஸ்மயம் ஜக்முஹு புரவாசினா அசுரன் இந்த நடந்த கதையெல்லாம் அப்போது அனுமார் வந்து பரதனுக்கு சொல்லிட்டு இந்த நடந்த கதையெல்லாம் அவள் பேசிக்கிறா நடந்துட்டு போகிறவா பெருமாள் அயோத்திக்குள்ளே ஏழில் கொண்டு போ போகிற போது அவள் ஒருத்தரோட ஒருத்தர் இந்த கதையெல்லாம் பேசிக்கிறா சுத்வாது விஸ்மயம் ஜக்முகம் நல்ல காலம் அதாவது தெரியாமல் இருக்கிறதே பிளஸ்ஸிங்னு சொல்கிறா இக்னோரன்ஸ் இஸ் பிளஸ்ன்னு சொல்கிறா நமக்கு கஷ்டப்படுறவா கஷ்டப்பட்டு வெளில தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டுனா பரவாயில்ல நமக்கு ரொம்ப ஆசைக்கிரமானவா கஷ்டப்பட்டுருக்கானது ஒவ்வொரு நாளும் கேட்டு நாமும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால அவா பாக்கியசாலின்னு தெரியுது இவ்வளோ கஷ்டமும் தெரியாமல் இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக ஆக சுத்வாஜு விஸ்மயம் ஜக்முகம் அயோத்தியா புரவாசினா திதிமானேததாட்சியாய ராமோ வானரசம்பிரதா हृष्ठपुष्टजनाकीर्णाम् अयोध्यां प्रविवेश ततो ह्यभ्युचयन् पौराः பதாகாஸ்தே கிரகே கிரகே அவா ஒவ்வொரு ஆற்றையும் அப்படி அலங்காரம் பண்ணிருக்கா ஆற்றுல கொடிகள் கட்டியிருக்கா தோரணம் கட்டியிருக்கா மாலைகளால் அவள் அவள் ஆற்றை அலங்கரிச்சிருக்கா அப்படின்னா எல்லாருக்கும் தங்காத்து இது ஒரு பெரிய உற்சவம் தங்காத்து உற்சவம்னு நினச்சிருக்கா ததோ ஹியபியஸ்வன் பௌராக பதாகாஸ்தே கிரகே கிரகே ஐக்ஷ்வாகாத் யுதம் ரம்யம் ஆசசாத பிதுகிரகம் அப்பாவுடைய ஆத்தை பார்க்குறார் அந்த தசரதன் இருந்தாவும் அதா பிரவீத்து ராஜபுத்திரோ பரதம் தர்மி நாம்பரம் அர்த்தோபகிதையா வாஜா மதுரம் ரகுநந்தனா பவனம் அவள் அங்கே தலைவாரி பின்னி அலங்காரம் பண்ணிட்டு அவள் அங்கே ஆத்துக்கு வந்துட்டுருக்கா யார் அம்மாக்கள் ஆகினாலே பிது பவனம் ஆசாத்திய பிரவிஷ்யஜ மகாத்மனா கௌசல்யாஞ்ச சுமித்ராஞ்சா கைகேயும் கிராமத்தில் இருந்தால் போகிறோம் பெருமாள் ஏழில் போகிறேன்னு சொன்னால் முன்னாடி அதாவது திவிதேசங்கள்லாம் பார்த்தா தெரியும் பெருமாள் என்ற இடமா இருந்தால் போதும் அதில் அந்த சூழ்நிலை வந்தாலே குழந்தைகள்லாம் நல்லா இருக்கும் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இந்த அத்வா இந்த பக்கம் இருக்கா ஒருத்தர் அந்த பக்கம் இருக்கா ஒருத்தர் அப்படி வளர்கிறோம் நாம் வாசலில் கோலம் போட்டு பெருமாள் இருந்தால் பெருமாள் இருந்தால் அந்த வெடி போடுற சத்தத்தை கேட்குறது அதுக்கப்புறம் அவள் பாராயணம் பண்ணிட்டு வரவாளுக்கு சூடாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மணலை மணல் போட்டு அதில் ஜலம் கொட்டி வைப்பா இதெல்லாம் பண்ணுற காரியம் இல்லாமல் குழந்தைகளுக்கு தானாக பக்தியை வளர்க்கக்கூடியது அதனால அவள் என்ன பண்ணுவான்னா அங்கே போய் அங்கே முதல்ல அங்கே பெருமாள் ஏன் பாருங்க கோபுர வாசப்படி அங்கே சேவிச்சுட்டு தபதபான்னு வந்து மறுபடியும் இங்கே ஆற்றுல ரெடி பண்ணி வைப்பான் பெருமாள் எல்லாம் உபகாரம் சமர்ப்பிக்கிறதுக்கு அது மாதிரியாக அவள் அங்கே பண்ணிவிட்டு இங்கே அவாவா அவன் ஆற்றுக்கு வந்து வேற மறுபடி இதை பெருமாள் ஏன்ற போது நம்ம ஆற்று வாசலை நாம் நிற்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கா புது பவனம் ஆசாத்திய பிரவிசிச்ச மகாத்மனா கௌசல்யாஞ்ச சுமித்ராஞ்சா கைகையும் வாத்தியா அதை வந்து ஆற்று உள்ளே போயிட்டு வர சொல்கிறேன் சு சுக்ரீவனை இவனை சுக்ரீவனை போய் பார்த்துட்டு வா எங்கள் ஆத்தல்லான்னு வேற சொல்ற பெருமாள் எச்சதத் தவனம் சேட்டம் சாசோக வணிகம் மகத்து முக்தா வைதூரிய சங்கீர்ணம் சுக்ரீவாய நிவேதையா தஸ்ய சுத்வா பரதா பரதன் வந்து சுக்ரீவனுக்கு அந்த ஆத்தெல்லாம் காமிச்சிட்டு வரான் நடுக்குள்ள இதனால தஸ்ய சுத்வா பரத சத்திய விக்ரமஹா பானோ கிரகித்வா சுக்ரீவம் பிரவேசத்தமா கையை தொட்டுண்டு கையை பிடிச்சிட்டு சுக்ரீவனை கூட்டுன்னு போய் ஆத்தெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அதுக்குள்ளே வந்துட்டா ஆகினாலே ततस्तैरप्रदीपांशा पर्यङ्कास्तरणानि जागृहीत्व சத்ருக்னேன शत्रुघ्नेन प्रचोदिताः उवाच महातेजाः सुग्रीवं राघवार्यः ராமசிய தூதமாக தூதமாஜாபய பிரபோ சௌவர்ணான் அப்புறம் தீர்த்தம் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக தீர்த்தம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல சுக்ரீவனை சொல்கிற சுக்ரீவன்கிட்ட ஒப்படைக்கிற அந்த பொறுப்பை ஏன்னா அவள் தான் வானர முதலிகள் தான் சீக்கிரம் கொண்டு வருவா அப்படின்றதுக்காக சௌவர்ணான் வானரேந்திரானாம் சதுர்ணாம் शत्रो गडान् ददौ क्षिप्रञ्च சுக்ரீவா சர்வரத்ன விபூடிதான் யதா பிரத்யூர் சமயம் அவன் சுக்ரீவான எப்பயுமே பிம்மாலைக்குள்ளே இவ்வளோ குடம்பு இருக்கணும் அவங்கன்றான் அங்கே சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே சீதை இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியணும்னு சொன்னான் அதான் சுக்ரீவானா டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஸ்ட்ரிக்டாக பேசுவான் அவன் அதுக்காக பிம்மாலைக்குள்ளே இங்கே தீர்த்தம் இருக்கணும் இந்திய பாரத தேசத்தில் எத்தனை நதிகள் இருக்கோ அந்த நதியிலேருந்து வந்திருக்கணும் ஆகினாலே சௌவர்ணான் எந்திரானாம் चतुर्णां चतुरोगणां ददौ क्षिप्रं च सुग्रीवः सर्वरत्नविभूषितान् यथा प्रत्यूषसमये चतुर्णां सागराम्पसां पूर्णैः घटैः प्रतीक्षध्वं तदा कुरुतवानराः एवमुक्त्वा महात्मानो वानरावानरोपमाः உத்வேது ககனம் சீக்கிரம் கருடா நில சீக்கிராக கருடன் வேகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் वेगदर्शी சுஷேனஷா வேகதரிசீச்சவானரா ரிஷபஸ்ய கலசாத்து ஜலம் பூர்ணம் அச ஆணையன்னு நதி சதானாம் பஞ்சானாம் நம்ம தேசத்தில் ஐநூறு நதிகள் இருந்திருக்கு கிள நதியோடு சேர்ந்து ஐநூறு நதி அந்த கங்கைக்கு போகிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய உபநதி பேர்லாம் சொல்லியிருக்கார் ராமாயணத்திலே அத்தனை உபநதிகள் இருக்குது ஆகினாலே நதி நதி சதானாம் பஞ்சானாம் ஜலம் கும்பேஷாகரன்னு பூர்வாத்து சமுத்திராத்து கலகம் ஜலபூர்ணமசானைது சுஷேணா சத்வசம்பன்னா சர்வரத்ன விபூஷிதம் ரிஷபா தூர்ணம் யார் யார் எந்த திக்கிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்தான்னு சொல்கிற ரிஷபோ தட்சிணா தூர்ணம் சமுத்திராது ஜலமாகிறது சந்தன சாகாபிஹி சம்பிருதம் காஞ்சனம் கடம் கவயா பசிமாத்தோயம் ஆசகார மகார்ணவாத் ரத்னகும்பே நமகதா சீதம் மாருத விக்ரம உத்தராச்சு ஜலம் சீக்கிரம் கருடா ஆனில விக்ரம ஆஜகார சதர்மாத்மா நலசர்வகுணான்விதா ததஸ்தைஹ வானரை வானரஷேட்டைஹி ஆனீதம் பிரேக்ஷிய தஜ்ஜலம் எல்லாரும் வந்து பூர்ணமாக அந்த கும்பத்தெல்லாம் பார்க்குறார் வசிஷ்டர் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இத்தனை நதியிலிருந்து இவ்வளவு கும்பத்தில் புண்ணிய நதிகளில் இதெல்லாம் தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கா அதை பார்க்குற சீக்கிரம் கருடவக்கிரமாக ஆதகார தர்மாத்மா நலசர்வ குணான்விதா ததஸ்தைஹி வானரஷேட்டைஹி ஆனீதம் பிரேட்சத ஜலம் அபிஷேகாய ராமஸ்யா சத்ருக்னா சஜிவை சா புரோஹிதாய சேஷ்டாய சுகத்யஸ்ய நியவேதயது சத்ருக்னன் வந்து எல்லா தீர்த்தமெல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொன்னார் புரோஹிதரிடத்தில் புரோஹிதர் வந்து பார்க்குறார் அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணுறார் ததஸ்ஸ புரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதன்யவேஷயித்து வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலிரதகாஷ்யபா காத்தியாயனः सुयज्ञस्य கௌதமோ விஜயஸ்ததா अभ्यषिञ्चन्नरव्याघ्रं प्रसन्नेन सुगन्धिना सलिलेन सहस्राक्षं वसवो वासवं यदा ऋद्विभिः ब्राह्मणैः पूर्णं कन्याभिः ऋद्विग्भिः ब्राह्मणैः पूर्वं कन्याभिः मन्त्रिभिस्तदा योधैश्चैवाभ्यषिञ्चन्ते सम्प्रकृष्टाः शनैः गमैः सर्वौषधिरसैः दिव्यैः देवतैः नभसि स्थितैः चतुर्भिर्लोकपालैश्च सर्वैः देवैश्च सङ्गतैः ब्रह्मणा निर्मितं पूर्वं किरीटं रत्नशोभितम् अभिषिक्तपुरायेन मनुस्तं दीप्ततेजसं ततस्तप्रयतो वृद्धो वसिष्ठो ब्राह्मणैः सह रामं रत्नमये पीठे सखस इदं वसिष्ठो वामदेवस्य जाबालितकाश्यवः आध्यायनः सुयज्ञस्य विजयस्तदा अभ्यषिञ्चन्नरव्याघ्रं प्रसन्देन सुगन्धिना सलिलेन सहस्राक्षं वसवो वासवं यदा ऋद्विग्भिः ब्राह्मणैः पूर्वं कन्याभिः मन्त्रभित् सदा योधैश्चैवाभ्यषिञ्चन्ते सम्प्रकृष्टाः सनैकमैः सर्वौषधीरसैः दिव्यैः देवतैर्नवधिस्थितैः चतुर्भिर्लोकपालैश्च सर्वैर्देवैश्च सङ्गतैः ब्रह्मणा निर्मितं पूर्वं किरीटं रत्नशोभितम् अभिषेकमायि किरीटते परिमालुगे क्रीडवशात्विता रत्नशोभितम् अभिषिक्तः पुरायेण मनुधत्तं मनुस्तं तीर्थतेजसं तस्यान्वयाये राजानः समाद्येनाभिषेचिताः सभायां हेमगुप्तायां शोभितायां महाजनैः रत्नैर्नानाविधैश्चैव विचित्रायां शुभोपनैः नाना रत्नमये पीठे कल्पयित्वा यथा विधिः किरीटेन तदपश्याद् वशिष्टेन महात्मना हृद्विग्पूरणैश्चैव तमयोक्षुरागमः शत्रुं कृतस्य जग्राह शत्रुघ्नः पाण्डरं शुभं श्वेतं च वालपीडनं सुग्रीवो वालरेश्वरः अपरं चन्द्रसङ्कासं राक्षसेन्द्रो विवीर्णः मालां ज्वलन्तीं वपुरः काञ्चनीं शतपुष्करां राघवाय தவு அப்புறம் அங்கே வந்தவாள்லாம் பெருமாளுக்கு வாசவாதிகள் அமுச்சு வச்சது அவாவா கொடுத்த எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்து பெருமாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது பெருமாள் விஷயத்தில் அதெல்லாம் வந்தவாளுக்கெல்லாம் பெருமாள் திருப்பி கொடுக்குறத ராகவாய ததோ வாசவேன பிரதோதிதா சர்வரத்ன சமாயுக்தம் அவன் கொடுத்து அமைச்சிருக்கான் வாசவன் அதுக்கு தான் பெருமாள் பண்ண நீயே வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் அங்கே வந்து பண்ணு அப்படின்னு இப்போது வந்து சேவிக்காத அங்கே மட்டும் சுதீக்ஷன் ஆசிரமத்தில் இருக்கும்போது முன்னாடி வரான் ராமன் வரான் மேலே அனுப்புங்கோ காரியமாகட்டும்னு சொன்னோம் இப்போ நேரம் வரல யாருக்கோ கொடுத்து அமைச்சிருக்கான் அதை தான் அப்புறம் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன் பெருமாள் अयिना राघवायु तदौ वायुः वासवेन प्रचोदितः सर्वरत्नसमायुक्तं अणिरत्नविभूरितं मुक्ताहारं नरेन्द्राय तदनुशक्रप्रचोदितः रजुहृदेवकं दर्वाः नृतस्याप्तरोगुणाः अभिषेके तदर्गस्य तदा रामस्य धीमतः भूमिः सस्यवदी चैव बलवन्तस्य पादपाः दन्धवन्ति च पुष्पाणि भूराघवोत्सवे सहस्रस्रमश्वानां धेनूनां च गवां तदा ददौ शतं पुषान् पूर्वं द्विजेभ्यो मनुषर्णवः त्रिंशत्कोटिहिरण्यस्य भ्राह्मणेभ्यो ददौ पुनः नानाभरणवस्त्राणि महार्घानि च राघवः अर्करश्मि काञ्चनीं मणिविग्रहां सुग्रीवाय स्रजं दिव्यां प्रयच्छति मनुषर्णवः वैदूर्यमणि चित्रे च चन्द्ररश्मिविभूषिते वालिपुत्राय दिमान् अङ्कदाय ददौ मणिप्रवरजुष्टं च मुक्ताहारमनुत्तमं सीतायैव प्रवदुर्रामः चन्द्ररश्मिसमप्रभम् अरजे वाससि ದಿವ್ಯೆ ಶುಭಾನ್ಯಾಭರಣಾನಿ ಜ ಅಪೇಕ್ಷಮಾನ வைதேகி பிராட்டிக்கிட்டே இருந்த ஆபரணம் அது சீத்தக்கிட்டே இருந்து அவேட்சமான வைகே வைதேகி பிரததோ வாயு சூனவே ஏவம் முச்சாத்மன கண்டாத்வாரம் ஜனகநந்தினி அவேட்சத ஹரின் சர்வான் பர்த்தாரஞ்சமுகி தமிங்கிதஜா சம்பிரேக்ஷியா பபாஷே ஜனகாத்மஜாம் பிரதேகி சுபரே உனக்கு யாரிடத்துல ரொம்ப பிரீத்தி இருக்கோ இந்த குணங்கள்லாம் கொண்டவாளோ இருக்காளோ அவாகிட்ட இந்த ஹாரத்தை கொடுன்னு அவர் சொன்னேன் பிரதேகி சுபகேஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி தேஜோ திருதிஹி யசோ தார்க்ஷியம் இதெல்லாம் அனுமாருக்கு இருக்கிறது தேஜோ திருதிஹி யசோ தாக் தாக்ஷியம் தாக்ஷியம் சாமர்த்தியம் வினயோனயா ಪೌರುಷಂ விக்ரமோ புத்தி எஸ்மின் நேதா நித்தியதா ததோ உஷா வாயுபுத்ராய அவர் அனுமான இடத்துல கொடுன்னு அவர் சொல்லலை இந்தந்த குணம்லாம் யார் இடத்துல இருக்கோ அவா கிட்ட கொடு அப்படின்னு சொன்னேன் ததௌசா வாயுபுத்ராய தம்பாரமசிதேக்ஷனா அனுமான் ஸ்தேனஹாரேன சிசுபே வானரிஷபா சந்திராம்சே கௌரேன ஸ்வேதாப்தேன யதாஜல ததோ திவிதமைந்தாபியா நீலாய ஜ சர்வான் காமகுணான் வீட்ச பிரதோ வசுதாதிபா सर्वे ये वानरेश्वराः वास वासोभिः पूर्णैश्चैव यथार्थं प्रतिपूजिताः विभीषणोद सुग्रीवः हनुमान् जाम्बवान् सदा सर्वे वानरमुख्याश्च रामेनाक्लिष्टकर्मणा यथार्घं पूजिताः सर्वे कामैरत्नैश्च पुष्कलैः प्रणष्टमनसः सर्वे ஜக்முரேவ யசாகதம் அவாவா அவள் வாத்துக்கு போய் சேர்ந்தா திருப்பி முடிஞ்சோ பெருமாளால் கொடுத்த வஸ்துக்களை வாங்கிட்டு அவ அவ இடத்துக்கு போய் சேர்ந்தார் நத்வா சர்வே மகாத்மானம் ததஸ்தே பிளவகரிடபாக விசிஷ்டாக பார்த்திவேந்திரேன கிஷ்கிந்தாம் விபாகமன் அவெல்லாம் கிஷ்கிந்தைக்கு போக வேண்டியவனா கிஷ்கிந்தைக்கு போய் சேர்ந்தா சுக்ரீவோ வானர சேட்டோ திருஷ்டுவா ராமாபிஷேஜனம் பூஜித செய்வ ராமேனா கிஷ்கிந்தாம் பிராவிஷத் புரியும் விபீஷணோபி தர்மாத்மா விபீஷனுக்கு ரங்கனை கொடுத்த விபீஷணோபி தர்மாத்மா சகதை ரிஷபை லப்தா குலதனம் ராஜா लङ्कां प्रायाद्विभीषणः सराज्यमखिलं साधन्ये निहतारिः महायशाः ராகவ பரமோதாரோ ரராஜ பரயாமுதா நன்னா பெருமாள் ராஜ்யம் பண்ணுங்க உவாஜ லக்ஷ்மணம் ராமோ இப்போ யுவராஜ்ய பட்டா யுவராஜ பட்டாபிஷேகத்துக்காக அடுத்து யாரையாவது ஒருத்தர் சொல்லணும் அதுக்காக லக்ஷ்மணன் உவாஜ லக்ஷ்மணம் ராம தர்மஜம் தர்மவத்சலா ஆதிஷ்ட தர்மஜ மயாதகே மாம் காம் பூர்வரா யுதாம்பலேனா துல்யம் मया त्वं தாம் யௌவராஜ்யே திரமுத்வஸ்வா அவர் சொன்ன நான் ஒரு காலம் வாங்கிக்க மாட்டேன் பரதனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அவர் சொன்னார் சர்வாத்மனாபர் யௌனீயமானா யதான சௌமித்ரி உபைதி யோகம் யுஜ்யமானோபி ச யுவராஜ்யே ததோபியசிஞ்சன் பரதம் மகாத்மா பெருமாள் எதுக்கு சொன்னார்ன்றது அப்புறம் வேறு விஷயம் அங்கே காட்டில் மரத்து மேலே இருந்த பொழுது பரதன் வந்து கொலை பண்ண வரான் அப்படின்னு நினச்சபோது பெருமாள் என்ன சொன்னேன் ராஜ்யம் அஸ்மை பிரயச்சேத்தி பாடம் இத்தியேவ பக்ஷதின்னு சொன்னேன் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியாக இருக்குது இந்த இடத்துல அதனால் அவன் மனசில் கூட இப்போது பரதனை தானே அடுத்தது கூப்பிடணும் பெருமாள் யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு பரதனை தானே கூப்பிடணும் அப்போது லக்ஷ்மணனை ஏன் கூப்பிட்டார் நான் இப்போ லக்ஷ்மணனை கூப்பிடும்போது பரதன் முகத்தில் கூட வித்தியாசம் இல்லை உங்களுக்கு தான் நான் தானே வரணும் இவரத்துக்கு அவரை சொல்கிறார் அடுத்து பெரியவன் நான் தானேன்னு நினச்சிக்கணும் அப்போது அன்னைக்கு ராஜ்யம் அஸ்மை பிரயச்சா எதுக்கு ஏண்டா கட்டும் வில்லு பாலுக்குடா என்னடா அவகாசம் இருக்குது நீ மரத்தை விட்டு இறங்கு பரதன் இங்கே கைங்கரியம் பண்ணிவிட்டோம் நீ அங்கே போய் ராஜ்யமாளுன்னு சொன்னால் அப்படியே பாடமித்தியே பக்ஷதின்னு சொன்னார் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியாக இருக்குது பரதன் முகத்தில் கூட விகாரம் இல்லை நான் தான் நான் தானே சீனியாரிட்டி விகாரம் அடுத்தது வரணும் அவா ஏன் வந்தா அப்படின்னு கேள்வி கேட்பாளோ அது கூட அவர் இடத்துல இல்லைன்றதை காட்டுறது அது சர்வாத்மனாபர் யௌனியமான சௌமித்ரி சௌமித்ரியை எவ்வளவு கட்டாயப்படுத்தியும் அவர் ஒத்துக்காத பிற்பாடு பரதனை பெருமாள் யுவராஜாவாக ஆக்கினார் सर्वात्मनापर्यौनीयमानः यदा न सौमित्रिरुपैतियोगं நியுஜமானோபி ஜெயுவராஜ்யே ததோப்பியடிஞ்சத் பரதம் மகாத்மா அப்புறம் பெருமாள் நிறைய யாக யாகங்கள்லாம் பண்ணார் அரசாண்டு இருந்தபோது பவுண்டரீகா ஸ்வமேதாபியாம் வாஜபேய பெருமாள் பண்ண யாகத்தெல்லாம் லிஸ்ட்டு போடுற அதனால பவுண்டரீகா ஸ்வமேதாபியாம் வாஜபேயே ஜாகுது அந்நைஷ விவிதைஹி யஜ்ஞைஹி அஜயத்து पार्थिवात्मजः राजन्तसहस्राणि प्राप्य वृढाणि राघवः सदाश्वमेधेनाक्ष्वे सदस्वान् भूरिदक्षिणान् आज आजानुलम्भबाहू सः महास्कन्दप्रतापवान् लक्ष्मणानुजरो रामः पृथिवीम् अन् पृथिवीम् अन्वपालयत् राघवश्चापि धर्मात्मा प्राप्य राज्यमनुत्तमम् ईजे बहुविधैर्यज्ञैः सुमद्भिः सुसुहृद्भिः ज्ञातिबान्धवैः சபரிய தேவன் வா நஜ வியாழகிருதம் பயம் அந்த தேசம் எவ்வளவு ராமராஜ்யம்னு சொல்லணும் எவ்வளோ சௌக்கியமா இருந்ததுன்றதை வர்ணிக்கிற ந வியாதிஜம் பி ராமே ராஜ்யம் பிரசாததி எப்போ எந்த வியாதி வருமோ வியாதி வருமோன்னு பயந்துன்னு ஜனங்கள் வாழவே இல்லை அப்போ நாம தான் நினச்சிக்கிறோம் பழவேர் இருந்தவரை அங்கே ஆஸ்பத்திரியே கிடையாது ஒரு அமிர்தாஞ்சன் வாங்குறதுக்கு இடம் கிடையாது ஆனால் தலைவலி வரும்னு நினச்சவா யாரும் கிடையாது வந்ததும் கிடையாது இங்கே தெருவுக்கு தெருவுக்கு பார்த்தா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டு வச்சுருக்கான் பாருங்க அப்படின்னு சொன்னான் தப்பி தவிர நன்னா இருந்தால் கூட உனக்கு இது வந்திருக்குமான்னு செக் பண்ணி விடுறா அவன் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ ஏகம்னு அதனால அதனால அங்கே ஒத்தர் கூட நவ் வியாதிஜம் பயம் பாபி ராமே ராஜ்யம் பிரசாததி இன்னும் நூறுரூபா தான் எக்ஸ்ட்ரா நாங்கள் இன்னும் இவ்வளோ பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறா என்னவோ ஏதோ பக்ஷணம் பின்னையும் நாலு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறா ஜனங்கள் வியாதி வருவோம்னு பயப்படவே இல்லை பெருமாள் வா பண்ணும்போது ந வியாதிஜம் பயம் பாபி ராமோ ராஜ்யம் பிரசாததி நிர்தஸ்யோ அபமன் லோகே ஒருத்தன் கூட திருடுன்றதே எங்கே கிடையாது நான் அர்த்த கஞ்சி ஸ்பிருஷது இன்னொருத்தனுடைய அர்த்தத்தை ஒருத்தன் தொடர தொடுறதுக்கு மனசே வரலன்னா எப்படி தொடுவான் இன்னொருத்தனுடைய வஸ்துவை தொடர்றதுக்கு அஸ்பிருஷது நஜஸ்ம விருத்தாக பாலா நாம் பிரேத காரியானி கூறுவதே பெரியவா சின்னவாருடைய க கர்மாக்களை பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட க்ஷேமமாக இருந்தது சர்வம் உதிதமேவாசீது சர்வோ தர்மபரோவது நான் நாப்பிகிம் சென்னு பரஸ்பரம் आसन्वर्षसहस्राणि तदा पुत्रसहस्राः निरामयाः अभिशोकाश्च रामे राज्यं प्रशासति குடும்பம் கிள கிள கிளக்கிளே அவாவா கணக்கான பேர் ஒவ்வொரு வீட்லேயும் நூற்றுக்கணக்கான மனுஷாக இருந்தா அப்படின்னா அத்தனை பசங்க அத்தனை பேரன் பேத்தி எள்ளு பேத்தி கொள்ளு பேத்தி வரை பார்த்துட்டு இருந்தா சௌக்கியமாக பார்த்துருந்தா ஆசன் பண்ண சகஸ்டானி ததா புத்த அவாவா ஒவ்வொரு ரூமில் டிவி பார்க்கல ஒரு ஆற்றுல நாலு டிவி இல்லை அதனால ஆசன் பழ சகஸ்டானி ததா புத்திர சகஸ்டினா ஒருத்தரே இப்படி எடுத்து ஒன்று பேசுகிறான் இப்படி எடுத்து ஒன்று இங்கேருந்து ஒன்று எடுக்கிறான் அங்கங்கே எடுத்து ஒவ்வொருத்தர் மூணு வச்சுருக்கான் ஒருத்தன் காத்துக்கு வரான் வேலைக்காரன் அப்போ அவனை பார்த்தா இப்போ ஒரு மேஸ்திரி அவன் வச்சிருக்கான் பாருங்க அது ஒவ்வொருத்துல ரெண்டு சிம்பா இருப்பான் அப்படின்னு சொன்னா அவ அப்படிலாம் இல்லை ஒரு ஆத்துல நூத்து கணக்கானவ பெரியவா இருந்தா யாரும் சின்னவா யாருக்கும் ஆரோக்கிய குறைவு இல்லை அதனால எல்லாரும் எள்ளு பேரன் கொள்ளு பேரன் ஒவ்வொரு வீட்லையும் நூறு பேர் இருந்து சந்தோஷமா ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்தார் ஆகினாலே சர்வம் விதமேவாசிது சர்வோ தர்மரோ போது ராமமேவானு பஷ்யந்தோ நான் இந்த ஒத்தனுக்கு ஒத்தன் ஹிம்சை பண்ணிக்கவே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் ராமோ ராமோ ராம இது பிரஜானாமபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரதாததி நித்திய புஷ்பாக நித்திய பலாக இயற்கெல்லாமும் ரொம்ப சா இதுவாக இருந்தது எப்பயும் புஷ்பங்களும் மரங்களும் கொடிகளும் அப்படி பலமில்லாததாகவே இல்லை நித்தியம் புஷ்பிச்சு கொண்டிருந்தது நித்திய புஷ்பாக நித்திய பலாக தரவஸ்கந்த விஸ்திருதாக காலே வருஷீச்ச பர்ஜன் பர்ஜன் காலத்துக்கு மழை பெஞ்சால் சுகஸ்பரிசிஷ்ட மாருதா பிராமணா க்ஷத்ரியாக வைஷ்யாக சூத்ராக லோப விவர்ஜிதாக ஸ்வகர்மசு பிரவர்த்தந்தே சுட்டாஸ்வைரேவ கர்மபிஹி ஆசன் பிரஜா தர்மர்தா ராமே சாசதி நானுதாக சர்வே லக்ஷணசம்பன்னாக சர்வே தர்மபராயணாக दशवर्णसहस्राणि दशवर्णसदानि जाप्रादिभिसहित श्रीमान् தன்யம் இனிமேட்டு இந்த ராமாயணத்துடைய பலனை சாகிற அவளுக்கு தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ராஜாஞ்ச விஜயாவகம் ஆதிகாவியமிதம் துவாழம் புறா வால்மீகி நாகிருதம் எப்படே சுனியேர் லோகே நர பாபாத் விமுச்சதே புத்திரகாமஸ்து புத்திரான் வை தனகாமோ தனானிஜா லபதே மனுஜோ லோகே சுத்வா